சமம் என்று சொல்லப்படும் சைவ சமய வழி சைவ சமயத்தில் செய்யக்கூடிய சிவ வழிபாடு மட்டும்தான் தவம் என்பதல்ல எந்த சமயத்தை சார்ந்து இறை வழிபாடுனா அந்த சமயத்தில் சொல்லப்படும் இறை வழிபட்டால் அதுவும் தவம் தான் ஆனால் சைவத்தில் சொல்லப்படுகின்ற இந்த சிவ வழிபாடு இருக்கின்றதே இந்த தவம் ஒரு விசேஷமான தவம் என்ன அப்படின்னா இது இறப்பியல் தவம் என்று சொல்லப்படும் இறப்பியல் தவம் வேதங்களில் விதிக்கப்பட்ட வேள்வி செய்தல் போன்ற புண்ணியங்கள் எல்லாம் அது தமக்குரிய பலன்களை தரும் சொர்க்கலோக பலன்களை தரும் இந்திர பதவி போன்ற பதவிகளை தரும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பதவியில் இருக்கலாம் அப்புறம் என்ன பண்ணிடுவோம் திரும்ப அதுக்கப்புறம் அந்த சொர்க்கலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு திரும்ப வர வேண்டியதான் ஏன்னா அந்த புண்ணியத்துக்குரிய காலம் முடிஞ்சு போச்சு கட்டணம் மாதிரி தான் உங்கள் கட்டணத்துக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் தங்கலாம் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வர வரைக்கும் ஏசி வெயிட்டிங் கார் தங்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ கட்டணம் இருக்கு ஒரு மணி நேரம் முடிஞ்சு போச்சுன்னா வந்துட வேண்டியதான் இன்னும் நம்ம ஒரு மணி நேரம் அடுத்த அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு கட்டணம் கொடுக்கணும் அது மாதிரி வந்து அதே மாதிரி புண்ணியத்தை வேண்டியவர்கள் திரும்ப செய்யணும் செஞ்சாதான் திரும்ப சொல்றதுக்கு போகலாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்ப அதெல்லாம் இறப்புடைய தவம் அறிந்து போகக்கூடிய தவங்கள் அதாவது தவங்கள் தரக்கூடிய பயன்கள் நிறைத்து இருக்காமல் ஒரு கால எல்லையில் கழிந்து விடுகின்றன ஏன்னா வேதங்கள் சாதாரண மக்களுக்கு ஆன்மீக செய்திகளை ஓரளவு அவர்களுக்கு புரியும்படியாக சொல்லி அவர்களை வந்து ஒரு பக்குவப்படுத்துவது சிவாகமங்கள் தான் அப்படி பக்குவப்படுத்த தத்திரிவாதர்களுக்கு நினைத்த முற்றி பயன் கிடைப்பதற்காக சுவாமியார் அருள் செய்யப்பட்டவை சிவாகமம் ஆகவே சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட சிவ வழிபாடு அவைதான் திருமொழி வரையிலும் சொல்லப்பட்டுள்ளன என்னவென்றால் சரியை பிரியை யோகம் என்ன படிமுறையில் உங்களுக்கு இந்த மூணு என்ன பிடிக்கும் உங்களுக்கு சரியை பிடிக்குமா நினைச்சீங்க நான் பிரிய செய்கிறேன் நம்ம யோகம் செய்யட்டும் அப்படி அல்ல சரியை பெரிய யோகம் வழிமுறைகள் சரியை செய்து அதை பயிற்சி பெற்றால் தான் அப்புறம் பெரிய செய்ய முடியும் அதில் நல்லா பயிற்சி அனுபவம் பெற்றால் தான் யோகம் செய்யணும் எப்போ பயிற்சியை முடிக்கிறது எப்போ யோகம் செய்யறது என்னை யோகம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது நான் சரியை பெரிய முடிஞ்ச வரைக்கும் யோகம் பண்ணே போகக்கூடாதா அந்த யோகம் இப்போது எனக்கு இல்லையா கேட்டா அதான் அருமையாக வந்திருக்காங்க சரியையிலேயே சரியையில் சரியை சரியையில் சரியை சரியையில் யோகம் சரியையில் ஞானம் இதெல்லாம் சமயதீட்சை பெற்று அனுஷ்டானம் பண்றோம்னா அந்த அனுஷ்டானமே ஒரு யோகம் என்று நம்முடைய மூன்றாவது பட்டத்து குருமூர்த்திகள் ஸ்ரீ அம்பலமான தேசிய மூர்த்திகள் சொல்கின்றார் சமய தீட்சை பெற்று செய்யக்கூடிய அனுஷ்டானத்திலும் விசேட தீட்சை பெற்று செய்யக்கூடிய சிவ பூஜையிலும் யோகம் இருக்கின்றது நான் யோக சாதனைகளை செய்ய போக அதுக்காக அனுஷ்டானம் செய்ய போறதில்லை பூஜை செய்ய போறதில்லை யாரும் சொல்ல வேண்டியது இதுல இந்த யோகம் இருக்கிறது மற்ற யோகத்துல இந்த பூஜா பலனும் அனுஷ்டான பலனும் கிடைக்காது இந்த அனுஷ்டானத்திலையும் பூஜையும் அதுக்குரிய பலனும் கிடைக்கும் யோக பயிற்சியும் கிடைக்கும் ஏன்னா அனுஷ்டானம் ஆகிறது சிவபூஜை ஆகட்டும் ஒரு மந்திரத்தை சொல்லுவோம் அப்போ ஒரு கிரியை செய்வோம் இப்போ மனசால ஒரு பாவனையை மேற்கொள்வோம் மந்திரத்தை சொல்வது செய்வது ஒரு பாவனையை மேற்கொள்வது இந்த மூன்றும் விடாம நடக்கும் அனுஷ்டானத்திலையும் சரி பூஜையிலையும் சரி முத முதல்ல பருவ தீட்சை என்னது சமய தீட்சை அதுல அனுஷ்டானம் பண்றோம் அந்த அனுஷ்டானத்தையும் மந்திரம் பெரிய பாவனை உண்டு சேன தீட்சை பெற்று சிவபூஜை எழுந்தருள பண்ணிக்கொண்டு சிவபூஜை செய்தால் அந்த பூஜையிலையும் மந்திரம் பெரிய பாவனை உண்டு அப்புறம் சரிய கிரிக்கு அப்புறம் அந்த பூஜை தான் கிரியை அதுக்கு மேல உள்ள யோக நெறி ஸ்ட்ராங்க யோக மார்க்கம் அதெல்லாம் முறையா குருவர்கள் பெற்று நம்ம செஞ்சோம்னா அதிலையும் நம்ம அகத்தை வழிபாடு செய்வோம் அங்கேயும் மந்திரம் பெரிய பாவனை உண்டு யோகத்தையும் யோகத்திற்கும் மேலான ஞான நிலையும் சிவபெருமானை தரிசித்து அந்த சிவபெருமானோடு ஒன்றுபட்டு ஏகனாகி இறைவழி நிற்பதற்காக ஒரு சாதனை செய்வோம் அதிலும் மந்திரக்குரிய பாவனை உண்டு என்னவென்றால் உத்தி பஞ்சாக்கரம் என்ற மந்திரம் அங்கு குருநாதரால் உபதேசிக்கப்படும் அந்தரியாக பூசைன்னு ஒரு கிரியை செய்யப்படும் சிவோகம் பாவனைங்கிற பாவனை மேற்கொள்ளப்படும் ஆக சரியை உள்ள சமய திசை தொடங்கி உச்ச நிலையில ஞான நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஞான பூசை மூலம் கொண்டு மந்திரம் திரியை பாவனை மூன்று இணைந்தே ஆகையினாலே யோக பயிற்சி என்று அதிலே அதனால் கவரப்பட்டு இந்த சிவநெறி வழிமாற்று வழிமாற்று முறைகளில் இருந்தெல்லாம் விலகிச் சென்றுவிட வேண்டியதில்லை ஏற்கனவே நமக்கு சமய நிச்சயங்களுக்கு செய்யக்கூடிய அனுஷ்டாத்துல யோகம் இருக்கிறது என்னன்னா அந்த மந்திரம் பிரியைகளை செய்யும் மந்திரம் சொல்லும் போது பிரியை செய்யும் போது மேற்கொள்கின்ற பாவனை இருக்கின்றதே அது ஒரு சிறந்த யோக பயிற்சி மனசுக்கு வேலை கொடுத்துட்டோம் மனம் வாக்கு காயம் மூன்றும் பொருந்தத்தான் வழிபாட்டை செய்ய வேண்டும் ஒன்று ஒத்துழைக்கும் போது ஒத்துழைக்காது மூணையும் பொருந்த வைக்கிறது கஷ்டம் அது நல்லா தெரிஞ்சுதான் பெருமானே என்ன பண்ணியிருக்கிறார் மனசுக்கு ஒரு பணி வாக்குக்கு ஒரு பணி காயத்துக்கு ஒரு பணின்னு கொடுத்துட்டார் உடம்பு என்ன செய்யட்டும் ஒரு பெரிய செய்யட்டும் என்ன மாதிரி முத்திரைகளை தான் காட்டி உங்களுக்கு வெளியே செய்யட்டும் வாக்கு என்ன செய்யட்டும் அது மந்திரத்தை சொல்லட்டும் இல்லையா அதை எடுத்து இந்த வழியில் எடுத்து அந்த வழியில் வீட்டை வழியில் இருப்போம் அனுஷ்டானம் செய்யப்போது வாக்கு மந்திரத்தை சொல்லட்டும் மனம் என்ன செய்யட்டும் மனம் ஒரு பாவனையை அந்த அந்த கிரியை செய்யும் போது என்ன பாவனையோ அந்த பாவனையை மேற்கொள்ளட்டும் அப்ப மனத்திற்கு பாவனை வாக்கிற்கு மந்திரம் காயத்துக்கு உடம்புக்கு சிகிச்சை மூன்றும் பொருந்தல் மானிட பிறவிதானம் வகுத்தது மனவாக்காயம் மானிடர் தயங்குமாடும் அரண்மனைக்காக வந்தோம் மனம் காயம் மூணாலே அரண்மனை செய்யும் அப்படிப்பட்ட அருமையான அந்த சமய நிச்சயம் செய்யக்கூடிய அனுஷ்டானம் ஆலய வழிபாடு அங்க செய்யக்கூடிய உடவாரம் அடியாறுகளுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள் இவையெல்லாம் சரியை சிவபூசை எழுந்துள்ள கொண்டு யோகத்தை செய்தல் கிரியை அஷ்டாங்க யோகம் பிராசாத யோகம் போன்றவையெல்லாம் யோகம் இந்த சரியை கிரிய யோகம் சரியையில் உருவ திருமேனி வழிபாடு பிரதானமானது கிரியையில் அருவ திருமேனி சிவபூஜனை சிவலிங்க பூஜை யோகத்தில் அருவ திருமேனி இடத்திலே வழிபாடு இந்த சரியக்கிரிய யோகங்கள் தான் சைவத்திலே சொல்லப்படுகின்ற தவம் இது இறப்பில் தவம்னு சொல்லப்படுது இறப்பில்லாத தவம் ஏன்னா வேதத்திலே விதிக்கப்பட்ட புண்ணியங்களை செய்தவர்கள் சொத்த பலன்களை எல்லாம் அடைவார்கள் அந்த புண்ணியத்தின் காலம் முடியும் போது எஞ்சியிருக்கும் கண்ம பலன்களை அனுபவிக்க பூலகத்தில் வந்து பிறப்பார்கள் மனிதர்களாக வந்து பிறப்பார்கள் திரும்ப அது மாதிரி புண்ணியம் செஞ்சா மறுபடி போகணும் மறுபடி வரணும் இது எதை மாதிரினா பசிச்சவனுக்கு பசிக்குது சாப்பிடுறோம் அப்போதைக்கு பசி தீருது இல்லையா திரும்ப சில மணி நேரம் கழித்து மறுபடியும் பசிப்போம் மறுபடியும் சாப்பிடும் பசிப்புண்டு விண்ணும் பசிப்பானை ஒட்டும் இசைக்கு வருகிணையில் இன்பம் என்று வைகண்டாராதன் இத மாதிரி பசு புண்ணியங்கள்லாம் ஆனா அந்த சரியக்கிரிய யோகம் சிவபுண்ணியங்கள் எப்படிப்பட்டவை என்றால் சரியை செய்தால் செம்மையாக செய்தால் அதற்கு சாரோகம் என்ற ஒரு பதமுத்தி கொடுக்கின்றார்கள் சாரோகம் என்பது என்ன சிவலோகத்திலே வாழ்தல் அங்கு எந்த தங்கு என்று சுதந்திரமாக சிவலோகத்தில் வாழ்தல் அதுக்கப்புறம் நீண்ட நெடுங்காலம் தேவலோக பதத்தை விட இது நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு பதம் அதுக்கப்புறம் பூலோகத்தில் பிறப்பு கொடுத்தாலும் இந்த அப்புறம் செய்யக்கூடிய கிரியையை நல்லா செய்வதற்கு ஏற்ற கருவி தான் கொடுப்பார் வேற வினைப்படங்கள்லாம் கஷ்டமான வினைகள் படங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவார் சரியை நல்லா செஞ்ச கிரியையில ஈடுபடுங்க இவனும் கிரியை செய்ய ஆர்வமா இருக்கும் ஏன்னா இந்த பிறவியில சரியை செஞ்ச அனுபவம் இருக்கிறதுனால ஒருமைக்கண் தான் பெற்ற கல்வி ஒருவருக்கு எழுவையும் முடிச்சுன்னு சொன்ன மாதிரி அந்த சரியை செய்த அந்த தவம் அவன் குட்டியில இருப்பதனால அவன் அடுத்தால பூஜை செய்வது ரொம்ப நாட்டமா இருப்பான் எப்போ சிவ பூஜை வாங்கலாம் எப்போ சுவாமியை பூஜிக்கலாம் அந்த ஆர்வத்திலே அந்த ஆன்மா இருக்கும் அதுக்கு கிரியை செய்ய வாய்ப்பாக நல்ல தக்க குருநாதரை கூட்டி வைத்து கூட்டி வைத்து கிரியை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் அந்த சிவ பூஜையை நன்றாக செய்ததற்கு பயனாக மீண்டும் சிவலோகத்துக்கு அந்த ஆன்மாவை அழைத்து சாமீபம் என்ற பதம் கொடுப்பார் சாலோகத்துல சிவலோகத்துல இருந்தான் சாமீபத்துல சிவபெருமானுக்கு அருகிலே அவர் குழந்தை போல அலோகபதத்தில் ஒரு பணியாளர் போல ஒரு அவன் பணி செய்யும் வீட்டில் சுதந்திரமா நடமாடுவான் அத மாதிரி கைலாயத்துல சுதந்திரமா இருந்தான் இங்க தகப்பன் முன்னால குழந்தை உரிமையோடு அருகில் இருப்பது போல ஆகிய கிரியை செய்தவன் சாமி பிரபலத்தை திரும்ப பூலோகத்தில் வந்தால் யோகம் செய்யக்கூடிய ராக்கியத்தை அவர்வார் அஷ்டாங்க யோகம் பிராசாத யோகம் போன்ற யோகங்களை எல்லாம் செய்தால் சாரூப சிவபெருமான் போன்றே திருவுருவம் கையாயிட்டே இருக்காங்க அசுரர்களின் தொல்லை ஒருபோதும் இருக்காது அதான் முக்கியம் பசுபுண்ணியங்களை செய்து தேவலோகத்தை அடைந்தால் அங்கு இடையிலேயே அசுரருடைய தொல்லைகளும் இருக்கும் அது எப்போதும் தேவர்களோட பிரச்சனை பண்ணுவதுதான் அசுரர்களுக்கு வேலை தேவர்களை சுரர் என்பார்கள் அவர்களுக்கு எதிரானவர்களால் தான் அசுரர்னே பேர் இல்லையா புராணங்கள்ல பார்க்கிறோம் ஆனா இந்த சாலோக சாமீப சாரூப பதங்களை பெற்று கைலாயத்தில் இருக்கின்ற அடியார்களை எந்த அசுரனும் நெருங்க முடியாது கந்த புராணத்துல சூரபெருமன் சிவபெருமானை வழிபட்டு அரிய பெரிய வரங்கள் எல்லாம் பெறுகின்றான் பெற்று தன்னுடைய வலிமையை காட்டுவதற்காக வேண்டி எல்லா திசைகளுக்கும் செல்கின்றான் திக் விஜயப்படலனும் அப்போ ஒவ்வொரு திசைக்கும் திசை காவலர்னு அதிபதிகள் இருக்காங்க இல்லையா கிழக்கு திசைக்கு இந்திரன் அப்படின்னா இருக்காங்க இல்லையா தெற்கு திசைக்கு எவன் இருக்கிறான் ஒவ்வொரு திசைக்கும் போய் அந்த திசை காவலரோடு போரிட்டு வென்று தனக்கு அடிமணியை செய்கின்றான் அடுத்தடுத்த திசை காவலர்கள் கேள்விப்பட்டு இவன்கிட்ட வம்பு வச்சுக்கணும் வரும்போதே உனக்கு நான் பணிஞ்சிடுவேன்னு சொல்லி சூரபதனுக்கு பணிந்து அவனுக்கு பணிவிடை செய்கின்றார் இப்படி எல்லா திசை காவலர்களையும் வெற்றி கொள்கின்ற அவன் முதல்ல தீர்மானம் பண்ணிட்டான் எட்டு திசையில ஏழு திசைக்கு தான் செல்லணும் ஏன்னா வடகிழக்கு திசையில மட்டும் எதுவும் இருக்கக்கூடாது ஏன்னா வடகிழக்கு திசைக்கு காவலர் யாருன்னா ஈசான அவர் சிறந்த சிவனடியார் ஆகவே நாம சிவபெருமான் கருணையினாலதான் இந்த வார்த்தை பெற்றுக்கிறோம் சிவனடியாக்க போய் அவருக்கு போய் எழுதி செஞ்சா நம்மளுடைய இந்த பேர்களை நம்ம இறக்கும்படியா வந்தது சொல்லிட்டு சிவனடியாவை கண்டு அஞ்சு சூழபதனோட செல்லவே இது கண்ட புராணம் திக்கு செய்யப்படுறதுல பார்த்தேன் அதனால இந்த சாலோக சாமி முத்தியில் இருப்பவர்களுக்கு அசுரனுடைய அசுரர்களுடைய கண்டு அஞ்சுவார்கள் எவனும் அஞ்சுவான் நீண்ட நெடிய காலம் இருப்பார்கள் மேலும் மேலும் இவர்களுக்கு ஏற்றம் தான ஒழிய சாதிச்சத்தை நோக்கி முன்னேறுவார்கள் ஒழிய சரியை செய்து அந்த சாலோகம் அந்த பதம் வந்துட்டா போதும் அதுக்கப்புறம் சுவாமி அப்படியே கொண்டு அந்த ஒண்ணுதான் நம்ம நம்மளுடைய பிரயாசம் ரொம்ப இருக்கிறது சரியை செய்து சாலோக பதத்தை போதும் வாய்ப்புதான் ஆகவே அந்த சரியை செய்வது அதை ஊக்கமா செய்வதற்கு நமக்கு முப்போருடைய இயல்புலாம் தெரிஞ்சால்தான் நம்ம அந்த வழிபாட்டில் ஊக்கமா ஈடுபட்டு அவசியமான சிவபுண்ணியங்களிலே சித்தாந்த கேள்வியை நம்முடைய திருமூலம் குறிப்பிடுகின்றார் ஆகவே இந்த இறப்பில் தவத்தை செய்தவர்கள் இவர்கள்தான் அந்த தவத்தின் பயனாக எம்பெருமானுடைய திருப்பூத்தை காண முடியும் ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மணிவாசக பெருமான் இவர்கள்லாம் தில்லையிலே சென்று வழிபட்டார்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு வாயில் வழியாக சென்றார்கள் தான் சொல்லுவார்கள் அதில் மூவர் முதலிகள் வழிபட்ட அனுபவ சிறப்புகளை எல்லாம் சேர்க்கிறார் அற்புதமாக சொல்கிறார் மணிவாசகருடைய வரலாறு திருவாதூரர் புராணம் நம்ம ஆதினத்து கடவுள் மாமனிகள் செய்தது ரொம்ப அருமையான புராணம் அதினத்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் திருப்பரந்துரை புதிய திருப்பரந்துரை புராணம் என்று ஒரு புராணம் எழுதியுள்ளார்கள் ஆவடியார் கோயிலிலே கட்டளைப்படியில் இருந்த ஒரு தமிழா சுவாமிகள் தான் அவர்களை மகாவித்வான் அவர்களை ரொம்ப ஊக்கப்படுத்தி நீங்கள் ஒரு திருப்பரந்துரை புராணம் எழுத வேண்டும் என்று சொல்லி அவர்களை எழுத வைத்ததாக வரலாற்றிலே பார்த்தேன் ஆக அதில் மணிவாசக பெருமாள் வரலாறு அதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் பழைய திருப்பெருந்துரை புராணம் என்று ஒன்று உண்டு அது உபரிக்க முடிவு சென்னையிலே சென்று இவர்கள் வழிபட்டது மட்டுமல்ல சம்பந்தர் முதலிய அருணாருடைய வரலாற்றை பார்க்கும்போது சற்றும் எதிர்பாராத வகையிலே அவ்வப்போது பெருமாள் தன்னுடைய திருப்பூர் தரிசனத்தை அவர்களுக்கு தந்திருக்கின்றார் அவர் வரலாற்றை நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் பார்க்கின்றோம் ஏன்னா அவர்களுடைய தவம் அவ்வளவு பெரியது அந்த தவத்தின் பயனாகத்தான் அவர்கள் திருப்பூட்டை தரிசிக்கின்றார்கள் அதை சொல்லிதான் திருப்பூட்டை சொல்லவரும் அதை சொல்லிதான் தொடங்குறார் நட்பவத்தோ தாம் தானே நல்ல தவம் நீங்க சொல்லப்பட்டது இறப்பில் தவமாகிய சரியை கிரிய யோகம் இது ஆசிரியர் மெய்கண்டதேவனாகவே அப்படி செய்கின்றார் சரியை கிரிய யோகங்கள் தான் சைவத்தில் சொன்ன தவம் எந்த இடத்துல அப்படின்னா இவ்வாண்மாக்களுக்கு முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றது அப்படின்னு மேற்கோள் எட்டாண்டு ஆன்மாக்களுக்கு ஞானம் நிகழணும்னா எப்ப நிகழும் தவம் நிறைய இருக்கணும் ஒரு பிறவையில அந்த தவம் செஞ்ச முடிச்சிட முடியாது அதனாலதான் முச்சை தவம் முச்சை தவத்தானது சுவிநாசோட உரை எழுதுறாரு ஒரு பிறவியில அந்த தவம் நிரம்புவது என்ன என்ன வள்ளுவர் பேராசன் சொல்லுவார் தவமும் தவமுடையார் தாகும் என்ன தவம் வந்து தவம் செய்யக்கூடிய வாய்ப்பு யாரும் கிடைக்கும்னா முன்னை தவமுடையவர்களுக்கு தான் கிடைக்கும் என்னங்க இது எங்க வேலைக்கு போனாலும் முன்னரமும் இருக்கிறான்னு கேட்டு சிரமப்படுத்துறாங்க உள்ள லௌகிகத்துல தான் இப்படி இருக்குதுன்னா பெரிய ஆன்மீகத்துக்கு வரும்னு வந்தா ஏன் நான் தவநிலையில ஈடுபடணும்னு நினைக்கிறேன் முன்னை தவம் இருக்குதா இருந்தா ஈடுபடுறாங்க எங்க போனாலும் இப்படி சொன்னா எங்க தான் ஏன் போறது அப்போ ஆசிரியர் பரிமையாளர்கள் தான் அங்க விளக்கம் தருகின்றார் என்ன அப்படின்னா இந்த தவத்தை முற்றுமிக்கும் ஆற்றல் தவத்தில் ஈடுபடலாம் தவத்தை தொடங்கி கொள்ளலாம் அல்லது நம்மளால் எவ்வளவு செய்யணுமோ செய்யலாம் அந்த தவத்தை முற்று பெற்று அதன் முடிவான பயனை பெறணும்னா அது ஒரு பிறவியில செய்யாது அந்த இந்த பிறவியில முற்று பெறணும்னா முன்னை பிறவியிலே நிறைய செஞ்சிருந்தா தான் முற்று பெறும் அந்த நம்ம இந்த பிறவியில செய்யற வரைக்கும் செஞ்சா அடுத்த பிறவியில தொடர்ந்து செய்யறதுக்கு சுவாமி வாய்ப்பு கொடுப்பார் சுவாமி அதைத்தான் தவறிக்கும் இருந்ததா இந்த உயிர் என்ன அதைத்தான் அவர் எதிர்பார்த்திருக்கிறார் அப்படின்னாலே அந்த தவநெறிக்கு வந்து அந்த தவம் என்பதை சரிப்பு யோகத்துக்கு என்ன பிரமாணம் மைகண்டார் சொல்கிறார் ஆன்மாக்களுக்கு முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றது மேற்கோள் சொன்னவர் ஏதுல சொல்றாரு மேல் சரிய கிரியா யோகங்களை செய்தொழி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை அப்படிங்கிறார் அந்த இடத்துல தவம்னு மேற்கோள்ல சொன்னவர் ஏதல் என்ன சொல்றாரு அந்த தவம் என்னன்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு சரியே கிரிய யோகம் உச்சை தான் ஞானம் நிகழும்னு சொல்றாரே அப்போ உங்களுக்கு கேட்கலாம் முன்னை தவத்தினால ஞானம் நிகழும்னு ஏன் சொல்றீங்க முன்னை தவத்தால மோட்சமே கிடைச்சும்னு சொல்லிட வேண்டியதானே அப்படின்னா அந்த தவங்களாகிய சரிய பிரியவங்களை செய்தால் சுவாமி எப்படி மோட்சம் கொடுப்பார்னா ஞானத்தை உணர்த்தி தான் மோட்சம் கொடுப்பார் அறியக்கூடிய உங்களுக்கே நேரடியா மோசத்தை கொண்டு வர மாட்டார் மோசம்ன்றது என்ன முந்தி மோசம் என்று சொன்ன அந்த இருக்கிற மைமண்டா கையாளுகிறார் அரியக்கரை யோகங்களாகிய தவத்தை செய்தால் முத்தியே கிடைச்சிடும் சொல்லிட வேண்டியதானே ஏன் இடையில ஞானம்னு ஒன்று கொண்டு வரீங்கன்னா அரியக்கரை யோகங்களை செய்தவர்களுக்கு ஞானத்தை உணர்ந்துதான் முத்தி கொடுப்பார் ஞானம் என்பது என்ன சிவபரம்பொருளை உணர்த்தக்க ஞானம் ஏன்னா சரியக்கிற யோகங்களை தத்துவ கருவிகள் கூட சேர்ந்துதான் செஞ்சிருக்கிறாங்க ஆக தத்துவ குறைவுகளை விட்டு நீங்கி சிவஞானத்தை கண்ணாக பெறணும் அந்த சிவஞானத்தை சேரக்கூடிய தகுதியை இந்த ஆன்மாவின் ஞானம் பெற்றுக்கணும் இது மனித பிறவியை சேரக்கூடிய தகுதி இந்த ஆன்மாவுக்கு இருந்தால் மனித மனித உடலை கொடுக்கிறார் அது மாதிரி சிவஞானத்தை கண்ணாக பொருந்தக்கூடிய ஒரு தகுதி இந்த ஆன்மா ஞானத்துக்கு இருக்கணும் இல்லையா அந்த தகுதி ஆன்ம ஞானத்துக்கு வந்துட்டா அந்த ஆன்மா ஞான நிலைக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் பெரிய பெரிய யோகம் இதுக்கு மேல ஞானம்னு ஒண்ணு சொல்றாங்களே அந்த ஞானம் என்பது என்ன என்றால் சிவஞானத்தை சார தகுந்த அளவில் ஆன்ம ஞானம் தகுதி வருதல் தகுதி பெறுந்தா அப்பந்தான் ஆன்ம அறிவு ஞானமும் மதிக்கப்படும் அப்ப தவம் என்பது என்னமே சரிய கிரியா யோகங்களை செய்துள்ளேன்னு சொல்லிட்டார் அப்ப அதுதான் தவம் முச்சை தவம்னு மேற்கொள்ள சொன்னவர் முச்சை தவத்தை செய்த போது அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல சரிய கிரியா யோகங்களை செய்த போது அப்படின்ட்டார் அப்ப தவம் வேறு சரியக்கிரிய யோகம் வேறு அல்ல சைவத்தை பொறுத்தவரை சரியக்கிரிய யோகங்களே தவம் சரியை சமயதீக்கை பெற்று சிவபெருமானை உடலால் வழிபடுதல் கிரியை விசேடதீக்கை பெற்று சிவபெருமானை உடலாலும் உள்ளத்தாலும் வழிபடுதல் சிவபூஜையில அக வழிபாடும் வரும் குட வழிபாடும் வரும் அதுக்கேற்ப அங்க சிவபெருமானும் சிவலிங்கமா அருவுருவமா இருக்கிறார் யோகம் முழுக்க அக வழிபாடு ஞானம் என்பது அகம் புறம் இதெல்லாம் கடந்த சீரான வழிபாடு தத்துவ பெருகள் எல்லாம் கடந்தது ஆகவே இந்த சரியக்கரிய உங்களை செய்த தவத்தோர்கள் காணும்படியாக அவர்களுக்கு ஞானம் கிடைக்கும்படியாக முப்பத்தி முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்த அருள் வழியிலே நடனமாடுவான் அதான் நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து நாதாந்தத்திலே ஆடுகின்றார் எம்பெருமான் திருநடனம் ஆடுகின்ற இடம் எது நாதாந்தம் நாதாந்தம் நாதத்தின் அந்தம் கீழே இருந்துதான் நம்ம தத்துவங்களை சொல்லிட்டு வர ஆசிரியர் பூதங்கள் தன்மாத்திரைகள் இந்திரியங்கள் அந்த கரணங்கள் பிரகிருதி இதெல்லாம் ஆன்ம தத்துவம் இவற்றுக்கு மேல வித்யா தத்துவங்கள் அவற்றுக்கு மேல சிவதத்துவங்கள் சிவதத்துவங்கள்லையும் மேல இருப்பது நாத அந்த நாதகத்தை கடந்த பிறகு திருவருள் வெளிதான் அந்த திருவருள் வெளியிலே பெருமான் திருநடனம் ஆடுகின்றான் எப்படி ஆடுகின்றார் என்றால் அஞ்செழுத்தால் குருவம் கொண்டு ஆடுகின்றார் கூட அஞ்செழுத்து சூக்கும அஞ்செழுத்து இவற்றையெல்லாம் திருவுருவாக கொண்டு ஆடுகின்றார் அந்த ஆடலின் தத்துவத்தை பெருமானுடைய திருநடத்தின் தத்துவத்தை உள்ளபடி நான் பெற்று உய்ய வேண்டும் அதற்கு தாங்கள் தான் விளக்கி வேண்டும் என்று சொல்கின்றார் விண்ணார் பொழில் வெண்ணை மெய்கண்ட ஆடலின் கண்ணார் அருளாரை சாக்கமுடைய குளிர்ந்த அருள் கடும கருணையினாலே காட்டியருள வேண்டும் என்று கேட்கின்றார் பெருமான் ஆதாந்த பெருவழியிலே ஆடுகின்றார்னு சொல்றோம் சிவபெருமானுடைய திருவுருவங்களிலே நடராஜ திருவுருவம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது சிவாலயங்களில் எல்லாம் நடராஜ சன்னதி விசேஷமா உண்டு ஆறு அபிஷேக காலங்களில் சிறப்பு பூஜைகள் நடக்கும் மார்கழி திருவாதிரை ரொம்ப சிறப்பானது அதிகாலை வழிபாடு இந்த நடராஜ திருமேனிக்கு அப்படி என்ன சிறப்பு என்றார் அந்த திருநடன கோலம் சிலர் என்ன சொல்வார்கள் என்று சொன்னார் பண்டை தமிழர்கள் அந்த இறை உருவத்தை தம்முடைய உள்ள உணர்ச்சியினுடைய ஒரு சிறப்பினால் சிறந்த உணர்வு கொண்டிருக்கின்றனர் இந்த மாதிரி திருவுருவங்களை நாம் வடிவமைத்துள்ளார்கள் என்பார் நம்ம ஆதீனத்திலிருந்து ஆடல்வல்லான் என்று ஒரு புத்தகம் வெளியிட்டு வெளியிட்டு வருகின்றோம் பல பதிப்புகள் கண்டுள்ளது அந்த புத்தகம் ஆதீன மகாவித்வான் கண்டவாணி தேசிகர் ஐயா அவர்கள் எழுதியது ரொம்ப அருமையாக எழுதியிருப்பாங்க வண்ண படங்கள் அழகாக அதில் ஆரம்பத்திலேயே இந்த செய்தியை அவர்கள் அருமையாக மறுக்கின்றார்கள் சிவபெருமானுடைய திருவுருவங்களில் ஒரு திருவுருவமும் எந்த மனிதனுடைய சிந்தனையாலும் உருவாக்கப்பட்டது நம்முடைய முன்னோர்களை போட்டோம்னா அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்குது அதற்காக இறைவனுடைய கருணைக்கு இருக்குதற்கும்படியாக இது சொல்லக்கூடாது இந்த திருவுருவனா சிவபெருமானே திருவுள்ளம் கொண்டு மேற்கொள்பவை இல்லையா உண்மையே கழித்து கொண்டது அவனா கழித்துக் கொண்டான் நாம எதை கற்பனையாக சிருஷ்டி பண்ணது உரிமையேனி தரித்துக் கொண்டது ஒரு உருவிறந்த அருமையணி அதுவும் கண்டோம் அருவுருவான போது திருமேனி உபயம் பெற்றோம் வெற்றியம் ஒன்றும் அந்த வறுமையை கழிக்க வந்த கருணையின் வடிவுதானே பெருமான் பெருமானுடைய திருவுருவம் நம்ம முன்னோர்கள் கற்பனை செய்ததுன்னு கடைசிப்படியே கொண்டு போய் பெருமானே கற்பனை போய் முடிஞ்ச மாதிரி வந்துடும் இல்லையா உருவத்தை கற்பனை நாச்சு அப்புறம் என்ன இருக்கு ஆகவே நம்ம சாத்திர சோதரங்களை நாம பார்க்கணும் பெருமான் வந்து நம்ம நம்மளை உயர் கொள்வதற்காக பெருமான் அந்த மாதிரி உருவத்திற்கு அருவுருவத்திற்கு அருவத்திற்கு சரியை நிலையில் இருப்பவர்கள்லாம் வழிபடணும் உருவத்திருமேனி பிரியங்களில் உள்ளவர்கள் அருவுருவத்திருமேனி யோகத்தில் உள்ளவர்கள் அருவத்திருமேனி ஞானம் வந்தால் தன்னுடைய சொரூபத்தை காட்டுகின்றார் ஆனா ஞானம் வந்தாலும் சரியை செய்யணும் பிரியை செய்யணும் ஞானி நானே முடியும்னு சொல்லியிருக்கிறார் அதுல நடராஜ திருமேனி அதிகமாக இருந்து ஞானி வரைக்கும் எல்லாருக்கும் புரியுது அது உருவம் ஆர்வம்லாம் பார்க்க முடியாது நடராஜ திருமேனி வழிபாடு மிக உயர்ந்தது அந்த அதை பார்க்கும் போதே தெரியுது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கோட்டமாக உள்ளது திருநடன காட்சியாக உள்ளது அதனால் ஈர்க்கப்படாதவர்கள் யாரும் இருக்க முடியாது இப்ப சில கேள்விகளை நம்ம கேட்டுப்போம் ஏன் நம்ம சிவபெருமோடு இப்படி நடனம் ஆடுகிறார்னு ஏன் சொல்றோம் அவருடைய நடனம் என்பது என்ன அதனுடைய தத்துவ விளக்கம் என்ன அதாவது சிவபெருமானுடைய அசைவை வைத்துத்தான் பிரபஞ்சங்கள் எல்லாம் இயங்குகின்றன அவர் அசையவில்லை என்றால் பிரபஞ்சத்தில் எந்த இயக்கமும் இல்லை பெருமான் அசைதல் என்றால் என்ன அவரையும் நம்மள மாதிரி ஒரு உருவம் உடையவர் என்று சொல்லி அவர்களோட உடம்பை அசைக்கிறார் என்று அப்படி நம்ம பொருள் கொள்ளக்கூடாது நம்ம ஏற்கனவே சித்தாந்த சாதனங்கள்லாம் படித்திருக்கின்றோம் போன ஆண்டு இங்கேயே சிவஞான போதமெல்லாம் சிறப்பாக நடைபெற்றது அப்ப நாம சிவஞான போதத்துல என்ன பார்த்தோம் நாம அப்படின்னா பெருமான் கருவிகரணங்களை கொண்டு எந்த தொழிலையும் செய்வதில்லை சங்கல்பம் மாத்திரையினாலேயே செய்கின்றனர் பாரு சங்கல்பம்னா என்ன நினைப்பு எண்ணம் மாயையிலிருந்து உலகங்கள் எல்லாம் தோன்றட்டும் இன்னென்னவாறு தோன்றட்டும் இந்தந்த உயிருக்கு இந்தெந்த மாதிரி எல்லாம் பொருந்தட்டும் இந்தந்த உயிர் இந்தெந்த மாதிரி வினைப்போகங்களை நுகரட்டும் செலுத்துகிறார் எல்லாத்தையும் நினைப்பினாலேயே சங்கல்பத்தினாலேயே செய்கின்றார் அவருடைய அந்த சந்தர்ப்பம் தான் அவருடைய அசைவில் அவர் வேற எதையும் கருவி கரணத்தை கொண்டு அமைக்க வேண்டியது ஆக ஐந்து உரைகள் இயக்குகின்றார் பெருமான் படைத்தல் மாயையிலிருந்து உடல் உலகங்களை படைத்தல் காத்தல் அவை நம்முடைய ஒழுங்கும் காலம் வருகின்ற வரை அவற்றுக்கு ஒழுங்கும் காலம் வருகின்ற வரை அவற்றை நிறைவேற செய்தல் அழித்தல் அந்த ஊழிக்காலம் வந்தவுடன் அவற்றை ஒடுக்குதல் மறைத்தல் உயிர்களை வினைப்போகங்களிலே பொருந்த செய்த அருளர் அப்படி வினைப்போகங்களை அனுபவித்து தற்போது வந்து இருவினை வகுப்பு வந்த உயிருக்கு சத்தியபுராணத்தை ஏற்படுத்தி குருவாக வந்து அருள் அருளுதல் சுவாச நீக்கமும் சிவப்பேரும் வழங்குதல் அது அருளர் ஆகவே இந்த ஐந்து தொழில்களையும் அவர் செய்கின்ற அந்த முறை இருக்கின்றதே அது மிக நேர்த்தியாக உள்ளது பெருமான் செய்கின்ற தொழில் மிக நேர்த்தியாக மிக அழகாக அதை எண்ணி பார்க்கும்போது அற்புதமாக அதை அந்த வயதை செய்கின்றார் உயிர்கள் எண்ணற்றவை ஒவ்வொரு உயிரையும் கவனித்துக் கொள்கின்றார் ஒவ்வொரு உயிரையும் முத்தியை நோக்கி வளர்த்து வருகின்றார் ஆகவே உயிர்களை கேவல நிலையிலிருந்து சகல நிலையை எடுத்து மீண்டும் மீண்டும் பிறவி கொடுத்து புத்தி நிலையை நோக்கி வளர்த்து வருகின்ற அந்த பாங்கு நம் சிந்தையை கவர்கின்ற முறையிலே இருக்கின்றது அப்போ ஒரு சாதாரண அசைவை விட நடன அசைவு அது கலை நயம் நிற்பதல்லவா ஆகையினாலே மிக நேர்த்தியாக இந்த ஐந்தொழில்கள் செய்யப்படுவதனாலே அவருடைய ஐந்தொழில்கள் திருநடனமாக கொள்ளப்படுகிறார் அதை அவரே திருமேனி கொண்டு ஆடியும் காட்டி விளக்குகின்றார் திருமேனி கொண்டு ஆடி காட்டுவது நாம வழிபட்டு உய்ய வேண்டும் என்பதற்காக அவர் திருமேனி எடுத்துதான் இந்த நடனம் ஆடிதான் எல்லாம் செய்யணும் போது கட்டாயம் அவருக்கு இல்லை அவர் அந்த சொருவநிலையில் இருந்து கொண்டே இந்த ஐந்தொழில்களை செய்ய முடியும் ஐந்து தொழில்களை செஞ்சு தடசலைக்கு வந்துட்டதுனால அவருடைய சொல்வழியில இன்று பாதிக்கப்பட்டுட்டதுன்னு இல்லை தன்னுடைய அந்த சற்று சிற்று ஆனந்தம் என்ற நிலையில் எல்லாரும் குறைவின்றி இந்த ஐந்து தொழில்களை அவர் இயக்க முடியும் அப்படிதான் இயக்குதான் இருந்தாலும் அந்த சொல்வழியிலே இருந்தால் நாம வழிபட முடியாதுங்கிறதுக்காக வேண்டி உருவ திருமேனி அருவுருவ திருமேனி அருவ திருமேனி எல்லாம் மேற்கொள்றார் இப்ப தம்முடைய ஐந்து தொழில்கள் ஒரு பரத நடனமாக நேர்த்தியாக செய்யப்படுகின்றது என்பதை நாம் உணர்ந்த உயிர் பொருட்கள் திருநடனம் ஆகின்றார் அவர் பெருநடத்தின் மூலம் நம் மீது அவர் காட்டுகின்ற கருணை நமக்கு உணர்த்தப்படுகிறது நம்மை அவர் வளர்த்து வருகின்ற பாங்கு உணர்த்தப்படுகின்றது அதுதான் அந்த திருநடத்துக்கு அதனால்தான் அவ்வளவு சிறப்பு அந்த திருநடத்தை தரிசித்தவர்களுக்கு முன்பின் ஏன் சொல்றாங்கன்னா தரிசித்தவர்களுக்கு அந்த பெருமான் நமக்கு எவ்வளவு உபகாரம் செய்தாலும் நல்லா புரியும் பெருமானிடத்துல அன்பு பெறுவோம் அந்த அன்பு அவர்கள் முக்தியில சேர்க்கிறோம் தான் அபுத்தி தரிசித்தா கூட அந்த ஞானம் அவனுக்கு கிடைத்து விடும் அதனாலதான் தான் அந்த திருப்பூட்டு தரிசனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் சொல்கிறார் ஓகே நற்றவத்தோர் தாங்கான நாதாந்தத்து அஞ்செடுத்தால் உற்றுருவாய் நின்று ஆடல் உள்ளபடி பெற்றிட நான் அந்த ஆடலை உள்ளபடி நான் பெற்றிட தன்னார் அருளாலை சாற்று என்று கேட்டார் அப்போ ஆசிரியர் வெங்கடதேவனாயினால் விடை பகிர்ந்தவர் என்றார் அடுத்த பாடல்ல எந்த இடத்தை ஆதாரமாக கொண்டு பெருமான் ஆடுகின்றார் பெருமானுக்கும் ஆதாரம் வேணுமா எல்லாவற்றுக்கும் அவர்தான் ஆதாரம் என்றாலும் ஒன்றை இடமாக கொண்டு அவர் ஆடுகின்றார் ஏன்னா அந்த இடம் உயர்த்துவதற்காக வேண்டி அந்த இடத்தை ஆதாரமா அவர் கொள்ளணும் அவசியம் அவருக்கு இல்லை ஆனா அந்த இடம் உயர வேண்டும் ஆடலே அந்த இடத்துக்காகத்தான் இடம் இடம் சொல்றது உயிர்களாகி நாம தான் உயிர்களாகி நம்மையே இடமாக கொண்டு ஆடுகின்றார் அது ரொம்ப ஒரு குறியீட்டு முறையில அருமையா சொல்லியிருக்கிறார் மரபு வழிவந்த ஆசிரியர்கள் அதன் பொருளை எழுதியிருப்பாங்க தான் நமக்கு அதை புரிஞ்சிக்க முடியும் எந்த இடத்தை ஆதாரமா கொண்டு பெருமான் நகரம் ஆடுகிறார் என்றால் எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வான் அமிலக்கே நட்டம் என்றால் நடனம் நட்டம் என்றால் நடனம் புதல்வா ஏற்கனவே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா ஒன் புதல்வா என்றெல்லாம் சிலரை அழைத்திருக்கின்றார் அதுபோல் இங்கு மனவாசங்கரந்தாரை புதல்வா என்று அழைத்து பூத்த பெருமான் எங்கு நடனம் அடைகின்றார் தெரியுமா எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தை லிங்கம் என்பது ஒரு குறி அடையாளம் என்று பொருள்படும் இந்த இடத்துல இடம்னு பொருள்படும் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் எட்டும் இரண்டும் உருவான லிங்கம் எட்டும் இரண்டும் இதுதான் ஒரு குறியீட்டு முறையில ரகசியமா சொல்லியிருக்கு எட்டும் இரண்டும் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் உயிரிடத்துல தான் நடமாடுறா நான் முதலே சொல்லிட்டேன் எட்டும் இரண்டும் என்பதன் மூலம் நாம உயிர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எட்டும் இரண்டும் சொல்றதுக்கும் உயிர்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எட்டும் இரண்டும் அப்படின்னா எட்டையும் இரண்டையும் கூட்டம்னு அர்த்தம் உண்மை போட்டுக்கணும்னா கூட்டம் உமை இல்லாம எண்ணி ரெண்டுன்னு சொன்னா பெருக்கள் ஆயிரும் பதினாறு எட்டும் இரண்டும் உண்மை கொடுத்தனால கூட்ட எட்டும் இரண்டும் இதனை பத்து தமிழ் எழுத்துக்கள் மூலமாக எண்களை குறிப்பிடுகின்ற ஒரு பழைய மரபு இருக்கின்றதோ சில பழைய பதிப்புகளை பார்த்தோம் என்றால் பக்கம் எண்களே தமிழ் எழுத்துக்கள் எழுதியது என்னையா இப்படி இருக்கு ஒரு பக்கம் ஐம்பது இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தமிழ் எழுத்துக்களிலே எழுதக்கூடிய அந்த எண் வடிவங்களை பார்க்கும்போது பத்து என்ற எண்ணை எழுதும்போது எப்படி எழுதுவார்கள் என்றால் யா என்று எழுதுவார்கள் யானா யா முயல் எழுதுறோமா முயல் நடுவில் யாருக்கா அந்த யா என்பது பத்து என்ற எண்ணுக்கு ஆகவே எட்டும் இரண்டும் என்று சொல்வதன் மூலம் பத்து அந்த பத்தை குறிக்கின்ற தமிழ் எழுத்து ஏன் இப்ப அந்த யாவை கொடுத்துக்கணும் பத்தை விட்டுறோம் இந்த யாங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் பத்து அதோட பத்தோட வேலை முடிஞ்சது இந்த ஏன் வந்து அஞ்செழுத்து மந்திரத்திலே என்ன பொருள்படுகின்றது என்றால் பின்னாடி அஞ்செழுத்து ஏது விளக்கம் சொல்ல போறார் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம அதை தெரிகிறோம் அந்த எழுத்துல சி என்ற எழுத்து சிவத்தை குறிக்கும் வா என்ற எழுத்து அவருடைய திருவருளை குறிக்கும் யா என்ற எழுத்து உயிரை குறிக்கும் ஆன்மாவை குறிக்கும் ஆகவே எட்டு இரண்டு என்பதனால் பத்து குறிக்கப்பட்டு எட்டும் இரண்டும் என்பதனால் பத்து குறிக்கப்பட்டு பத்தை குறிப்பிடுகின்ற எழுத்து யா என்பது அங்கு பெறப்பட்டு அந்த யா எழுத்தில் எதை குறிக்கும் ஆன்மாவை குறிக்கும் எனவே எட்டும் இரண்டும் என்பது ஆன்மாவை குறிக்கின்ற சொற்கள் ஆன்மாவை இடமாக கொண்டு பெருமான் திருநடனம் ஆடுகின்றார் அதனாலதான் ஆன்மாவால் அறிய முடிகின்றது செயல்களை செய்ய முடிகின்றது அனுபவங்களையும் பெற முடிகின்றது ஏன்னா ஆன்மா அறிவில் இருந்து கொண்டு பெருமான் திருநடனம் செய்கின்றார் முந்தின பாடல பார்த்தோம்னா சிவத்தின் இயல்பு சொன்ன பாடல பார்த்தோம்னா எப்படி எழுத்துக்களை எல்லாம் அகரம் என்ற எழுத்து செலுத்துகிறதோ அது போல உயிர்களை எல்லாம் முதல்வன் செலுத்துகிறார்கள் செலுத்துதல் என்பது திருநடனம் தான் அந்த செலுத்துதலே ஒரு திருநடனமாக இருக்கின்றது நேர்த்தியாக இருக்கின்றது ஆகையினாலே உயிரின் அறிவில் இருந்து அவர் சொல்வதை கேட்பாயாக முதல்வா சித்தன் சித்தன் சித்தன் என்றால் மேலோன் ஆகிய மேலோன் மேன்மை மேன்மையானவன் சிஷ்டன் சுஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிவாரன் சொல்வார் இல்லையா அந்தந்த ஒரு இடத்துல சிஸ்டோரிக் அருளும் செங்கதி வேறும்னு அது என்னன்னே தெரியாம சிஸ்டரி அருளமா பிரதருக்கு அருள மாட்டானா சாமி அது வேற ஆங்கில மொழி சிஸ்டர் வேற என்ன செய்வது நம்ம இந்த மாதிரி சமய வகுப்புகளுக்கெல்லாம் வரணும் கலை சொற்கள் எல்லாம் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா என்னன்னு தெரியும் அந்த சிஸ்டன் என்பது தமிழ் வழக்கு பற்றி சிட்டன்னு சொல்லப்படும் சிறந்த அடியார்களையும் சித்தன் என்று சொல்லாமல் குறிப்பிடுவார்கள் பெருமானையும் சித்தன் என்று சொல்லாமல் குறிப்பிடுவார்கள் நம்ம இதை நோக்கி கொள்ளணும் இந்த சித்தன் சொன்னது சிவபெருமான் சித்தன் ஏன்னா அப்பர் பெருமான் பாடுவார் சித்தர் வானவர் சென்று வரங்கொழும் சித்தர் வாழ்நிலை சிற்றம் பலத்துறை சித்தன் சேவடி சென்று கைதொட கைதொடும் சித்தன் சேவடி கைதொட செல்லும் அச்சிற்றர்வார் அணுகான் செருகாலனே அச்சிற்றர்வார் அணுகான் செருகாலனே வழிதோறும் சித்தர் வந்தது பாருங்க சித்தர் வானவர் சென்று வரங்கொடும் சித்தர் வானவர்கள்லாம் சென்று வணங்கி வரங்கொள்கின்றார்கள் சித்தர் வாழ்வில்லை தில்லையில் தில்லைக்கு சென்று வழிபடுகின்றார்கள் வெளியூரில் உள்ள சித்தர்கள்லாம் அந்த தில்லையிலேயே பல சித்தர்கள் வாழ்கின்றார்கள் அந்த தில்லையில வழிபாடு கடவுளாக இருப்பவனும் சித்தன் சித்தன் சேவடி சென்று கைதோட இந்த சித்தர்கள்லாம் போய் யாரை வணங்குகிறார் வணங்குகின்றார்கள் சித்தனை வணங்குகின்றார்கள் அப்ப அடியார்களையும் சித்தர்கள் குறிப்பிடுகிறார் பெருமானையும் சித்தன் குறிப்பிடுகிறார் நேரோன் நேரோனை வழிபடுபவர்களும் நேரோர்கள் அவ்வளவுதான் சித்தன் நேரோனாக சிவபெருமான் அஞ்சு இடத்தையே வடிவமாக கொண்டு ஆடுகிறான்னு முதல் பாட்டை சொன்னார் இல்லையா அதை தான் சொல்றாரு சிவாய நமையனும் திருவெழுத்து அஞ்சாதே அபாய மரன் என்று ஆடுவான் அபாயம் என்பது அபாயம் என்று அபாயம் வர இந்த பானாக்கு பதில வானா வரும் பாபம் பாபம் சொல்ல முடியாது சிவாய நம திருவழுக்கு அஞ்சாடே அபாய மரன் என்று ஆடுவான் இதன் கேட்டவனே நமக்கு அப்பை மூதாட்டினுடைய அமுத வாசம் நிற்பது சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை எப்பவுமே இந்த சிவாயினமாக சிந்தனை இருந்தால் அபாயமே இல்லை இருக்காது என்ன ஸ்ரீ என்ற சிவம் இருக்கின்றது வா என்ற அருள் இருக்கின்றது அதோடு சேர்ந்து யா என்ற ஆன்மாவாகிய நாம இருக்கிறோம் சிவருமான அருள் துணை நிற்கும் போது நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்கிற ஒரு மன உறுதி கிடைக்கும் சொன்னார் அதோ அதை நடனமாக சிந்திக்கும் போது இன்னும் நமக்கு தெளிவு கிடைக்கும் ஏன்னா அந்த அபோய் பிராட்டி சொன்ன அந்த சிவாய நம என்ற மந்திர வடிவமாக இருந்தே பெருமான் திருநடனம் செய்கின்றார் சிவாய நம எனும் திருவழுத்து அன்றாகை என்று என்றாடுவான் அந்த அஞ்சு இடத்துல எந்தெந்த எழுத்து பெருமானுக்கு எந்தெந்த அவயவமா இருக்குது அந்த செய்திகளை எல்லாம் பின்வரும் பாடல்களே சொல்வார் இந்த பாடலை இந்த அளவுக்கு இருக்கிறார் அடுத்த பாடலே சொல்லிட்டார் ஆக நகரம் மகரம் தொடங்கி சொல்லப்படுகின்ற அஞ்சலுக்கு அது கூட பஞ்சாக்கரம் கூட பஞ்சாக்கர வடிவம் தாங்கி பெருமான் திருநடனம் ஆடுவார் சிவாயிரமயனும் திருவடி தஞ்சானிங்கிறதுனால கூட பஞ்சாக்கர திருமேனி இல்லைன்னு அர்த்தம் இல்லை கூட பஞ்சாக்கர திருமேனி தாங்கியும் ஆடுவார் இந்த பாடலை சொன்ன மாதிரி சிவாயிரமாயனும் திருவடி தஞ்சல் சொன்ன மாதிரி சூப்ப பஞ்சாக்கர திருமேனி தாங்கியும் ஆடுவார் முதல்ல கூட பஞ்சாக்கர திருமேனி வடிவத்தை இந்த பாடலே சொல்கின்றார் ஆடும்படி கேள் நன் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடிகளே நகரம் கூடும் மகரம் உதரம் வலதோல் சிகரம் பகரும் முகம் வா முடிய வா ஐயனே கண்மாணாக்கனே அம்பலத்தான் நல்ல அம்பலத்தான் ஆடும்படி கேள் நல்ல அம்பல கூத்தன் ஆடுகின்ற முறைமையை நீ கேட்பாயாக கும்பலக்கூத்தருடைய திருநகரத்திலே மூலபஞ்சாந்தரம் எந்தெந்த அவயவமாக விளங்குகின்றது எப்படி விளங்குகின்றது என்பதை சொல்கின்றேன் கேட்பாயாக நாடும் திருவடியிலே நகரம் திருவடி தொடங்கி அப்படியே மேல் நோக்கி நம்மளை அழைத்து வராது பெருமானுடைய திருவடியிலே நகரம் இருக்கின்றது நாடும் திருவடியில் நகரம் அன்பர்கள் விரும்ப விரும்பக்கூடியது பெருமானிடத்துல ரொம்ப நம்ம விரும்பக்கூடியது எது திருவடி தான் நாடும் திருவடியிலே நகரம் நகரம் என்றால் என்ன சொன்னோம்ல ஒரு எழுத்து கூட அதை சொல்வதற்கு வசதியா தரம் என்ற சாரியை சேர்க்கப்படும் நகரம் ஏன்னா நகரம்னா சிட்டின்னு நினைச்சிடக்கூடாது அந்த ந என்ற எழுத்து தரம் என்ற சாரியை சேர்க்கப்பட்டு நகரம்னு சொல்லப்படுது திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் உதரம் என்பது என்ன வயிறு உதரம் என்றால் வயிறு ஒரே வயிற்றில் பிறந்தவன் என்று சொல்லுவோம் சகோதரன் சகன்னா ஒரே சக உதரன் ஒரே வயிற்றில் பிறந்தவன் சக உதரன் சகோதரன் சக உதரி சகோதரி உதரம்னா என்ன வயிறு மகரம் உதரம் கூட பஞ்சாக்கத்திலே உள்ள அந்த மகரம் மா என்ற எழுத்து அது வயிறாக உள்ளது வளத்தோல் சிகரம் வளத்தோல் உயர்ந்த திருத்தோள்கள் சிகரத்தை குறிக்கிறார் பகரும் முகம் வா நான் வந்தாச்சு மா வந்தாச்சு தோள்கள் சி திருவடிகள் நான் வயிறு மா தோள்கள் சி அது கூட வாதா இருக்கு திருமுகம் தான் வா அதான் பகரும் முகம் பகரும் முகம்னா ஏன்னா எம்பெருமான் தம்முடைய திருமுகத்தினால்தான் வேத சிவாகமங்களை எல்லாம் பகர்ந்து கொள்கின்றார் அதனால பகரும் முகம் என்றார் வேத சுபாவங்களை பகர்ந்தவர்களும் அந்த திருமுகம் வா என்ற எழுத்தாக உள்ளது முடி திருமுகத்துக்கு மேல திருமுடி இந்த செஞ்சடை அந்த முடியானது யா என்ற எழுத்து இவ்வாறு கூட பஞ்சாந்தரம் பெருமானுக்கு திருமேனியாய் விளங்குகின்றது இந்த செய்திகளெல்லாம் நம்ம உண்மை விளக்கத்துல தான் அறிந்து கொள்ள முடியும் மற்ற தமிழ் சாஸ்திரங்களில் கிடைப்பதான் ஆகமங்களுக்கு தான் போனது அது அது மூலமா அவர்களை போன்றவர்கள் அறிந்து சொன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நமக்கு தமிழ் சாஸ்திரத்தையும் அறிய முடியும்னா அது உண்மை விளக்கம் தான் ஏன்னா நமக்காக வேண்டி மனவாசகம் கடந்தார் அவர்கள் நடம் ஏதேனும் ஒரு வினாவை கேட்டு வைத்தார் அந்த பாக்கியத்தில் நமக்கு மைகண்டால் சொல்லி அறிந்து கொள்கிறோம் அது இன்னும் சேர்த்து திருமந்திரத்திலும் திருமணம் பற்றிய பல செய்திகளை அறியலாம் திருமுறையில திருமுறையில திருமந்திரத்தில் அறியலாம் இருக்கின்றாங்க அடுத்து சிவாய நம என்னும் திருவிழா பஞ்சாக சொன்ன மாதிரி அந்த சூக்கும பஞ்சாக்கிற திருவுரு அடுத்த பாடல் மூலமாக நாம் அறியப்பட்டதாக உள்ளது சேர்க்கும் குடி சிகரம் சிற்கனவா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயல்கனார் தங்கும் மகரம் அதுதான் வாக்கில் இறைக்கு தனிச்சொல் இருக்க பாருங்க ரெண்டாம் அடியில இரண்டாம் அணியின் இறுதியில் தனிச்சொல் இருக்கும் இல்லையா பார்க்கில் இறைக்கு பார்க்க என்றால் பார்க்கும் இடத்து இறைக்கு இறைவனாகிய சிவபெருமானுக்கு சேர்க்கும் குடி சிகரமாகும் குடி என்றால் என்ன உடுக்கை அப்ப அந்த உடுக்கையே செய்து சொல்லிடலாமா உடுக்கையே திருக்கரம் என்று கொள்ள ஏன்னா அந்த திருமேனியை வச்சுதான் சொல்றது ஒரு பெயின்னு சொன்னாலும் அது குறிப்பா சொல்லியிருக்கு குடி சிகரம்னு சொன்னா குடியேந்திய திருத்தரம் சி என்ற எழுத்தாவது சேர்க்கும் குடி ஏந்திய உடுக்கை உடைய திருக்கரம் சிகரம் சிகரம் என்றால் சி சித்தனவா வீசுகரம் வீசுகரம் ஒரு கலத்தினாலே உடுக்கையை ஏந்திருப்பார் மற்றொரு கடற்கரை நெருப்பை ஏந்திருப்பார் இன்னும் ரெண்டு கரங்கள் ஒரு கரம் அபய முத்திரை காட்டும் இன்னொரு கரம் தூக்கிய திருவடியை காட்டிக் கொண்டிருக்கும் அல்லவா அந்த தூக்கிய திருவடியை காட்டிக் கொண்டிருக்கும் கரம் தான் வீசு கரம் அறிவாட்டாய நாயனாருடைய திருக்கரத்தை பற்றுகிறார் அல்லவா அவர் தம்முடைய இடத்தை அறிந்து கொள்ள முற்படுகின்றார் அப்ப அவருடைய கரத்தை பற்றுப்படுத்துகிறார் தம்முடைய திருக்கரத்தால் எவ்வளவு அற்புதமான சரிதம் அது ஆகவே அந்த பீசங்கரம் தூக்கிய திருவடியை காட்டிக் கொண்டிருக்கும் அதுதான் என்னது வா சித்தனவா வீசுகரம் என்பதை வீசுகரம் சிற்கனவா என்று வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வாவுக்கு தான் சிற்கனன்னு அடைமொழியாம் பெரியவர்கள்லாம் சொல்கின்றார் சிற்கணம்னா என்ன ஞானமயமானது அந்த வா என்பது திருவருட்சக்தி அதான சிவஞானம் ஆகவே அந்த ஞானமயமான வா என்பது என்னவென்றால் அந்த வீசுகரம் வீசிய திருக்கரம் சிற்கன வா ஞானமயமான வா ஆகும் ஆர்க்கும் யகரம் அபயகரம் அபயகரம் அஞ்சற்க அஞ்சாதே பயம் அதற்கு சொல் அபயம் பயம் என்ற சமஸ்கிருத சொல் அச்சம் என்று பொருள்படும் தமிழில் பயம் என்று ஒரு சொல் உள்ளது அதற்கு அச்சம் என்று பொருள் இல்லை அதற்கு பயன் என்று பொருள் பயப்பித்தல் சொல்றோம் இல்லையா நலம் பயக்கும் சொல்றோம் இல்லையா அவை தமிழ் தமிழ் சொல்லாகிய பயத்துக்கு பயன்னு பொருள் சமஸ்கிருத பயன் பயன் சொல்லுக்கு அச்சம்னு பொருள் அப்ப பயத்துக்கு போல அபயம் அஞ்சம் அதே அஞ்சற்க அஞ்சே என்று சொல்ல வேண்டும்னு திருமலை ஆசிரியர்களும் அருமையா பாடுவார் ஆக அஞ்சேன்னு சொல்லி அந்த உயிரை தேற்றக்கூடிய முத்திரை அதான் அபய முத்திரை அந்த அபய முத்திரை அது யா என்ற இடத்தை குறிப்பிட்டது அப்ப அபயகரம் ஆர்க்கும் எவரம் அடிக்கீழ் முயலகனால் தங்கும் மகரம் அங்கே நகரம் அது முந்தைய அங்கே நகரம் உடுக்கை எந்திய திருத்தரம் சிகரம் சி தீட்சிதரம் வா அபயமுத்திரை காட்டும் திருக்கரம் யா நெருப்பு ஏந்திய திருக்கரம் ந நெருப்பு ஏந்திய திருக்கரம் ந அதான் அங்கி நகரம் நெருப்பு ஏந்திய திருக்கரம் நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் நகரம் அதுதான் ஊன்றிய திருவடிக்கு கீழே முயலகன் இருக்கின்றான் அல்லவா அந்த முயலவனை அப்படி அழுத்துக் கொண்டிருக்கும் திருவடி நான் இது ம என்பதான் ஆகவே உடுக்கையை ஏந்திய திருக்கை சிக சி என்ற அச்சரம் வீசிய திருக்கை வா ஞானமயமான வா அஞ்சற்க என்று சேர்க்கின்ற அபயமுத்திரை காட்டும் திருக்கை யா நெருப்பு ஏந்திய திருக்கை நான் உயரங்களை கீழே அழுக்கும் திருவடி இதுதான் சுக்கும பஞ்சாக்கர வடிவமாக பெருமானுடைய திருநடன காட்சி விளங்குகின்ற முறைகள் ஆடும்படிகள் ஐயனே என்ற முந்தைய பாடலிலே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வழகோர் சிகரம் பகரும் புகம் வா முடிய பார் என்று சொல்லி கூட பஞ்சாக்கர திருவடிவத்தை விளக்கி அருளினார் தெற்கும் துடிசிகரம் என்ற இந்த பாடலிலே சுக்கும பஞ்சாக்கிர மயமாக இருந்து பெருமான் ஆடுகின்ற பாட்டினை விளக்கி வருகின்றார் ஏன் இப்படி இருவகை பஞ்சாக்கரங்கள் சொல்லப்பட்டன என்பதை அடுத்து அஞ்செழுத்து ஏறு என்ற வினாவுக்கான விடையில் நாம் நேரடியாகவே தெரிந்து கொள்ளலாம் பெருமான் திருநடனம் ஆடுகின்றார் என்றால் நடராஜருடைய அந்த திருவுருவ சிலைக்கு பின்னால் நாம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா திருவாசியினை பார்க்கலாம் தவறாமல் திருவாசியினை பார்க்கலாம் நடராஜருடைய திருமேனியை பற்றி இவ்வளவு அருமையாக எடுத்துரைத்த ஆசிரியர் பின்னணியில் இருக்கின்ற திருவாசியின் தத்துவத்தையும் வருகின்ற பாடத்தை சொல்கின்றார் திருவாசி என்பது என்ன ஓங்காரமே நல் திருவாசி ஓங்காரமே நல் திருவாசி உற்றலனில் நீங்கா எழுத்தே நிறை சுடலாம் ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பற்றார் பின் பிறப்பற்றார் பின் திருநடனத்தின் தத்துவத்தை உணர்ந்து வழிபட்டவர்கள் பிறப்பருவர் ஓங்காரவே நல் திருவான் என்று நான் ஒரு செய்தியை சொல்ல விளைகின்றேன் துவைதம் என்ற ஒரு நூலை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அது மத்வாச்சாரனுடைய துறையிலே சில சம்பிரதாயங்களிலே என்ன சொல்கின்றார்கள் என்றால் பிறக்கமுத்தி தர்சிக்கமுத்தி இறக்கமுத்தி என்றெல்லாம் சொல்கின்றார்கள் இந்த சமயமாகட்டும் முக்தி என்பது இல்லை இந்த ஆன்மாவானது வழிபாடுகளை நிறைய செய்து படிப்படியாக பக்குவப்பட்டு முடிவில் பெறக்கூடியதெல்லாம் முக்தி அப்படி இருக்கும்போது இந்த தளத்தில் பிறந்தாலே முக்தி இந்த தளத்தில் போய் தரிசித்தாலே முக்தி என்ற முக்தியை ரொம்ப எளிதாக்குவது போல அதனுடைய மாண்புக்கு குறைவாக அதாவது பக்தர்களுக்கு ஊக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முத்தியனுடைய மாண்பை குறைக்கும் வகையில் நம்ம தரிசித்தாலே முத்தி ஒரு தடவை தரிசித்தாலே போதும் முத்தி இந்த நடக்கிற பிறந்தாலே முத்தி என்றெல்லாம் சொல்கின்றார்கள் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர் பொதுவாக ஒரு அறிவுரை வழங்குகிறார் அப்ப எந்த முறையில் ஆசிரியர்கள் இதை செய்திகள்லாம் போதிக்கும் போது அவர்களும் பிரச்சனை கேட்கின்றோம் என்ன முறையிலே என்ன கருத்திலே இப்படி சொல்கின்றார்கள் என்றால் திறக்கமுத்தி திருவாரூரில் திறக்கமுத்தி என்பார்கள் இல்லையிலே தரிசிக்க முத்திம்பார்கள் இப்படி திறக்கமுத்தி முத்தி சொன்னால் பிறந்தாலே முத்தி வச்சிட்டாலே முத்தி என்றால் அவ்வளவுதான் முத்தியை முடிஞ்சு போச்சு என்பது அல்ல அந்த முத்தி நெறி நமக்கு எளிதாகும் ஏன்னா முத்தி மாற்றம் என்பது எத்தனையோ வினைகளை செய்திருக்கின்றோம் எந்த வினை என்ன மாதிரி பிறவியில் தருன்னு சொல்ல முடியாது செய்த வினைகளுக்கெல்லாம் பிறவை எடுத்து அனுபவிச்சுட்டு தான் நம்ம முக்கியம் முடியாது ஆனா வினை இருந்தா பிறவை கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆகவே சீமாசம் என்பது நான் சொல்ற எழுகடல் மணலே அளவினின் அதிகம் எழுதின பிறவி அவதாரம் ஒரு கடல் இல்லை ஏழு கடலுடைய கரையில் இருக்கக்கூடிய மணல் புகழ்களை கூட எண்ணீரனா அன்மா எடுக்கிற பிறவியை என்ன முடியாதுங்கிறார் எவ்வளவு நீண்ட நெடிய பயணமாக உள்ள முக்தி அவ்வளவு நீண்ட நெடிய பயணமாக உள்ள முக்தி வந்து விரைவாக கிட்டுவதற்கு நமக்கு வழி கிடைக்கும் அதுதான் அதனுடைய தாற்பயம் தரிசனம் உடனே முக்தியும் அல்ல இப்ப சுவாமிகள் தான் என்ன போனா டெல்லிக்கு போவோம் அப்படிங்கிறாங்க இல்ல சாமி நான் போன வருஷமே டெல்லியில போய் தரிசித்தேன் அதான் முத்தி முத்திட்டாங்களே அதனால எனக்கு புத்தி உண்டு திரும்ப நான் ஏன் போய் தரிசிக்கணும் அப்படின்னு நான் கேட்க முடியுமோ தரிசிக்க முத்தின்னு சொல்ற பெரியவங்க யாராவது இப்படி பேசுறாங்களா பேசுறது ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிறக்க பிறக்கமுத்தினா என்ன இருக்கும்னா எத்தனையோ வினைகள் நம்மை விட்டு கழிகின்றன ஒரு முறை தரிசித்தாலே எத்தனையோ பிறகுகளை தரக்கூடிய வினைகள் நம்மை விட்டு கழிகின்றன ஆனா அவை தவிரவும் இன்னும் நமக்கு வினைகள் இருக்கின்றன அப்ப மீண்டும் மீண்டும் நம்ம தரிசிக்காம தரிசி தரிசி அந்த வினைகள் புரிந்து கொண்டே வரும் அதுதான் தாற்பயம் தரிசித்தான் உடனே முத்தி இந்த தவிர தான் உடனே முத்தி என்று அந்த நோக்கில் சொல்லலை மேலும் ஆன்மாக்களுக்கு ஒரு ஊக்கம் பிறக்கணும் அதனால விரைவில் முத்தி கிடைக்கும் என்ற ஒரு ஊக்கத்தை தெரிவித்த முறையிலே அப்படி சொன்னார்கள் அதுவே அதில் தவறு ஒன்றும் இல்லை அந்த அன்பு சொன்ன கருத்தில் தவறில்லை முத்தி என்பது மிக மிக ஒரு பெரிய விஷயம் என்று சொன்னது நமக்கு முழுமையான உடன்பாடு தான் அதிலே எந்த மாற்றம் இல்லை இப்படியெல்லாம் சில தடைகளை எடுத்து கேட்கும்போது தான் நமக்கும் அந்த மாதிரியான விளக்கங்கள் எல்லாம் கிடைக்கின்றது ஆகவே அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இங்கே அந்த பெருமானை சொல்லும் போது பின்னணியில் இருக்கின்ற திருவாசி அது ஓங்காரம் என்ன ஓங்காரம் அது சுவாமிகள் வந்து பிரிக்க முடியாது திருவாசி தான் நடராஜர் இல்லை உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்று சிவபுராணத்தில் முருகப்பெருமானை பற்றி சொல்லும் போது நடராஜருக்கு இந்த திருவாசி ஓங்காரமா சொல்லப்படுது முருகப்பெருமானை பற்றி சொல்லும் போது ஆன மந்திர ரூப நிலை கொண்டது ஆடும் மயில் என்பது அரியேனே என்பவர் அறிந்தார் இந்த மயிலை தனி மந்திரம் பிரணவமாக சொல்வார் ஆக இங்கே திருவாசி ஓங்காரமாகிய பிரணவமாக சொல்றது ஓங்காரமே நான் திருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் நிறை சுடர் திருவாசியில பார்த்தா அப்படி தீப சுடர்களை நம்ம பார்க்கலாம் திருவாசி மேல மொத்தம் நம்ம தீப சுடர்களை பார்க்கலாம் அந்த சுடர்கள்லாம் என்ன அப்படின்னா அந்த ஓங்காரத்திலே தோன்றி அந்த ஓங்காரத்தை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் ஆக சமஸ்கிருதத்திலே ஐம்பத்தோரு எழுத்துக்கள் என்று ஒரு கருத்து சொல்வார் அந்த ஐம்பத்தோரு எழுத்துக்கள் மாற்றுகாட்சரம் என்று சொல்வார் அந்த எழுத்துக்கள் திருவாசி அது ஓங்காரத்தை குறிக்கின்றது திருவாசியில் உள்ள சுடர்கள் அந்த மாதிரிகா கரங்களாகிய அந்த ஒரு எழுத்துக்களை குறிக்கிறது இது இந்த தத்துவத்தினை யார் அறிவார்கள் யான் எனது என்ற செருக்கு நீங்கியவர்கள் அறிவார்கள் இந்த திருநடத்தை போது அது நம் செருக்கு நீங்குவதற்கு துணை செய்கிறது ஏன்னா இந்த பெருமானுடைய திருநடத்தால்தான் தான் உலகத்துல எல்லா இயக்கமும் நடக்குது இல்லையா நம்மளுடைய திறமையால நடக்கிறது நம்ம திறமை நினைச்சுட்டு இருக்கிறதும் இவன் இவன் இவனுடைய திருநிலத்தின் மூலம் நாம செய்கின்ற செயல் தான் நமக்கு ஒரு நல்ல அறிவோ நல்ல ஒரு சிந்தனையோ நம்மள உண்டாகிறது நல்ல ஊக்கமான செயல்பாடு உண்டாகிறதுன்னா எல்லாம் இவன் ஆடுகின்ற திருநிலத்தினால்தான் அதனால உலகத்தில் நடக்கின்ற எல்லா செயல்களுக்கும் கர்த்தா இந்த பூத்த பெருமான் தான் தன் திருநிலத்தின் மூலமாக தான் உலகத்தின் ஒவ்வொரு அணுவையும் அவர் அசைக்கின்றார் அதனால இதை தெளிவா சொல்லிட்டாங்க இதை பார்க்கும்போது அந்த யான் எனதுங்கிற செருக்கு நீங்கும் அங்காரம் அட்டார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இந்த அம்பலத்தானுடைய ஆடலை உள்ளபடி அறிந்தவர்கள் ஆங்காரம் அதாவது செருக்கு ஆங்காரம் சொன்னது இங்க அகங்கார தத்துவத்தை இல்லை யான் எனது என்ற செருக்கு அந்த செருக்கு நீக்கப்படுவார் அப்படி நீக்கப்பட்டவர்கள் அதற்கு மேல அவர்களுக்கு பிறப்பும் இல்லை யானிடதே இன்னும் செலுத்திருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் ஏன்னா வானோர்களுக்கு கூட பிறப்பு உண்டு ஒரு குரல அப்படி சொல்லி வைத்தார் கோடிட்டு காட்டினார் ஐந்து குலங்களையும் ஐந்து குலங்களிடத்திலும் பற்றை விட்டவனுடைய வலிமைக்கு ஒரு சான்று வேண்டுமா வள்ளுவர் கேட்கிறார் ஐந்து குலங்களையும் ஐந்து புலன்களிடத்திலும் பற்றை விட்டவனுடைய வலிமை எப்படிப்பட்டது என்பதற்கு சான்று வேண்டுமா இந்திரனே அதற்கு போதுமான சான்றிருக்கிறார் அப்போ நான் நாம நினைச்சுக்கோ இந்திரன் ஐந்து பொருள்களையும் உத்தரவம் போடுது ரொம்ப வலிமையான பொருள் நினைக்கும் அவன் ஐந்து அவையானது ஐந்து அவித்தானது சாபத்துக்கு உட்பட்டு அவனுடைய வலிமையை இவன் காண்டிருக்கிறான் இந்திரன் வந்து ஐம்புலப்பற்றை விட ஐம்புலப்பற்றை நெறிதவரை நெறி தப்பி மேற்கொண்டு அதனால அந்த ஐம்புலங்களை விட்ட முனிவருடைய சாபத்துக்கு உள்ளாகி அந்த முனிவருடைய தவ வலிமையை இந்த இந்திரன் காட்டிட்டு இருக்கிறான் ஏப்பா இவ்வளவு பெரிய சாணத்தில் இருக்கிற இந்திரனையே இப்படி ஒரு நிலைமைக்கு அந்த முனிவருடைய சாபம் கொண்டு வந்துட்டுதே அப்ப அந்த முனிவருடைய தவ வலிமை இவ்வளவு சிறப்பானது அப்படின்னு அவர் தவ வலிமையை இவன் காட்டிட்டு இருக்கான் அப்ப மாணவர்கள்லாம் என்ன அப்படின்னா அவர்கள் தம் நிலையிலிருந்து இறங்கப்படுதலும் உண்டு திரும்ப பிறக்கலும் உண்டு யானிடமிருந்து செருக்கற்றவருக்கு சிறப்பே கிடையாது ஆனால் வானோருக்கு உயர்ந்த உலகம் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னாலே அப்போ வானோர்னா நமக்கு மேலே வானோர்கள் இருக்கிறாங்க வானோர்களுக்கு மேலே ஞானிகள் இருக்கிறாங்க திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் திருப்பொருளை கற்பவர்கள் சிந்திப்பவர்கள் இந்த முறைமையெல்லாம் பார்க்க வேண்டும் ஆகவே ஓங்காரவே நல் திருவாசி பெருமானுக்கு பின்னால் உள்ள ஓங்கார் திருவாசியானது ஓங்காரம் திருவாசியில் உள்ள சுடர்கள் எல்லாம் ஓங்காரத்தில் இணைத்துள்ள எழுத்துக்கள் ஐம்பத்தோரு அக்கரங்கள் ஆங்காரம் அற்றவர்களே இந்த உண்மையை அறிவார்கள் அம்பலத்தானுடைய இந்த ஆடலை தரிசித்தவர்களுக்கு மேற்கொண்டு பிறப்பில்லை அவர்கள் பிறப்பு அற்றவர்கள் என்று சொல்கிறார் பிறப்பு அறுவதற்கு காரணம் எல்லா தலைமையும் சிவபெருமானுக்கு பிறப்புக்கு காரணம் என்ன வினை வினை இருந்தால் பிறப்பு இருக்கும் வினைனா என்ன அத வரையறுத்து ஆகணும் இந்த இடத்துல வினைன்னா என்ன நன்வினை தீவினைக்கிறோம் நல்ல செய்யலாம் நன்வினை தீவினை தீவிர செய்யலாம் தீவினை அதுக்கு ஏன் நான் பிறப்பு கொடுக்குறாரு வினைக்கு ஏன் பிறப்பு கொடுக்கணும் அப்ப பிறப்பு இல்லாமல் இருக்கணும் என்ன செய்யணும் நல்வினை தீவினை ரெண்டு எது செஞ்சாலும் பிறப்பு உண்டு அப்போ பிறப்பு வேண்டாம் முத்தி தான் வேணும்னு என்ன செய்யணும் இவனுக்கு ஞான பிறப்பு உண்டு கருவனுக்கு ஞான பிறப்பு உண்டு அப்ப பிறப்பு வரக்கூடாது முத்தி வரணும்னா தீவனையும் செய்யக்கூடாது நல்வினையும் செய்யக்கூடாது அப்ப நல்வினை ரெண்டும் செய்யாம சும்மா இருந்தா முத்தி கிடைச்சிருமா சிவபுண்ணியம் செய்யணும் அப்ப நல்வினைக்கும் சிவபுண்ணியத்துக்கும் என்ன வேறுபாடு சிவபுண்ணியம் செய்யணும் நீங்க சொன்னது நூறு சதவீதம் சரி சிவபுண்ணியம் செஞ்சாதான் பிறப்பு வரும் முத்தி கிடைக்கும் நல்வினைக்கும் சிவபுண்ணியத்துக்கும் என்ன வேறுபாடு மற்றவர்களுக்கு உதவி செஞ்சா நல்வினை சில தான் நினைச்சிட்டு இருக்காங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சா நல்வினை கஷ்டப்படுறவங்களாம் உதவி செய்யாம நம்ம உண்டு நம்ம வழிபாடுகள் உண்டுன்னு இருந்தா சுகபூமியம் அப்படிங்கிறாங்க சிலர் அதை வச்சுட்டு சிலர் வந்து நீ இந்த மாதிரி வழிபாடுலாம் செய்தால் பிரயோஜனம் இல்லைப்பா என்ன நீ ஆண்டவனை தேடி போக வேண்டியதே இல்லை என்ன இது இது ஒரு சமூக வலைதள உபதேசம் நீ ஆண்டவனை தேடி போக வேண்டியது இல்லை நீ கஷ்டப்படும் உதவி செய் ஆண்டவன் உன்னை தேடி வருவாங்க அவரே தேடிதான் கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளை அவரும் நேரடியா வருவார் சொல்ல அவர் நம்மளை தேடி வருவார் எல்லாம் கேட்டு இப்படியெல்லாம் நமக்கு வந்து சிவபுண்ணியம்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியாத புரிஞ்சுக்கிறதுக்கு பல இடையூறுகள் உள்ள சூழல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதாவது கஷ்டப்படுவர்களுக்கு உதவலாம் அதுவும் சிவபுண்ணியம் தான் கூலியடிகள் தண்ணீர் பந்தல் வைத்தார் யார் வந்திருந்தாலும் தண்ணீர் பந்தல் தண்ணீர் வந்துடாம அடியார் தான் வரணும் வந்து வரக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா யாருக்குனாலும் என்ன உதவினாலும் செய்யலாம் சிவ வழிபாடும் செய்யணும் அது நம்ம கடமை ஞான சம்பந்தம் சொல்றாரு சிவ வழிபாடு நமக்கு பிறவியை கொடுத்தவன் அவனை நம்ம வழிபட வேண்டாமா அதுவும் நம்ம கடமை தான் அதே சமயத்துல மற்றவர்களுக்கு நம்ம உதவணும் உதவும் போது இந்த உதவியை நான் செய்யவில்லை அடியனை கருவியாக கொண்டு பெருமான் தான் செய்வார் அப்ப நாம யாரும் உயிர் உயிர் இயல்பு தெரியணும் உயிர் புயலா இருக்கின்ற பதி இயல்பு தெரியணும் தெரிஞ்சாதான் நாம உண்மையே உணர்ந்து அவன் தான் நம்ம கருவியா கொண்டு செய்யறான் அப்பதான் உணர்ந்து செய்வோம் சிவபுணி தப்பதான் நம்ம புரிஞ்சு நல்லபடியா செய்வோம் அதை உணர்வதற்கு தான் பசு இயல்பு பதி இயல்பு இதெல்லாம் நம்ம சிந்திக்கின்றோம் இதெல்லாம் இவ்வளவு முயன்று பார்க்கின்றோம் இப்படி எல்லாம் பிரயாசம் எடுத்து நம்ம மதுரை சொக்கல் குடியில் நம்ம திருவாரூர் ஆதீனம்லாம் இவ்வளவு தூரம் பிரயாசம் எடுத்து நம்ம இந்த முப்பொருள் சிந்தனையில ஆட்படுத்துறாங்க என்ற ஆண்டு சுயஞான போதன் மூலமா முப்பொருள் சிந்தனை இந்த ஆண்டு உண்மை விளக்கம் மூலமா முப்பொருள் சிந்தனை அப்படின்னு சொன்னால் எதற்காக அப்படின்னு சொன்னாங்க நாம வந்து அந்த உயிராகிய நம்முடைய இயல்பும் பதியாகிய சிவத்தின் இயல்பும் தெரிஞ்சாதான் அவன் தான் கருத்தா நாம அவனுக்கு கருவின்னு அவதான் நல்லா புரியும் பார்த்தோமே இல்லையா அவன் கண்ணுக்கு கதிரவன் கூட காட்டுபவன் எழுத்துக்களையெல்லாம் அகரம் செலுத்துவது கூட நம்மை செலுத்துபவன் அப்போ அவன் தான் கர்த்தன் நாம கருவிங்கிறது அதுல தெரியவில்லையா ஆகவே யாருடைய வருத்தம் கண்டாலும் நம்மால் இயன்ற உதவி செய்யணும் அடியேனை கருவியாக கொண்டு சிவம் செய்து அவனுக்கு ஒரு முன்னை புண்ணியம் இருப்பதனால இந்த கஷ்டத்தையும் அவனுக்கு உதவி கிடைச்சிட்டோம்னு அதுக்கு என்னை கருவியாக கொண்டு சிவம் செய்கிறது சிவார்ப்பணம் என்ற உணர்வோடு அந்த செயலை சிவத்துக்கே அர்ப்பணித்து சிவார்ப்பணம் என்ற உணர்வோடு செய்து விட்டால் எந்த செயலும் சிவமுனியம் தான் சிவபெருமானுக்கு செய்யப்படும் வழிபாடே ஆகும் இந்த செயலுக்கு கற்றார் சிவபெருமானே என்ற கருத்தோடு அந்த கருத்து தான் வெளியே உள்ளவர்களுக்கு ஒருவர் பசுவன் புண்ணியம் செய்கிறாரா சிவபுண்ணியம் செய்கிறாரா வித்தியாசம் தெரியாது ஒருவர் தானம் கொடுப்பார் நானே கொடுக்குறேன் நினைச்சு கொடுப்பான் இன்னொருவர் தானம் கொடுப்பார் பெருமான் எனக்கு உத்தரவு கல்வியா போட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த கருத்தை மனசுல தான் வச்சிருப்பார் வெளியே இருந்து பார்க்கறவங்களுக்கு எல்லாம் ஒன்னாதான் தெரியும் அல்லது யார் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அது சிறந்த தானம் வெளியே உள்ளவர்கள் நினைக்கலாம் ஆனா எது சிறந்த தானம் கருத்து தான் பெருமான் வாயிலும் இருக்கிறார் மனத்திலும் இருக்கிறார் மனத்தில் உள்ள கருத்திலும் இருக்கிறார்னு அப்பர் பெருமான் அருமையா சொல்லுவார் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தானே கருத்தை அறிந்துதான் இது பசுமுனியமா சிவமுனியா முடிவு பண்றான் அது கருத்துல தான் இருக்கு அந்த கருத்து வகையில தான் அது பசுமுனியமா இருந்தா மேல்வினையாகும் சிவமுனியமா இருந்தா மேல்வினையாகி சிறப்பை தராது அது முத்திட்டு வழிவகுக்கும் ஆகவே சிவபுண்ணியம் என்பது செய்வனுடைய கருத்தில் தான் இருக்கின்றது அவன் தன்னை கருவியாகவும் சிவபெருமானை தலைவனாகவும் கருதி செய்தான் என்றார் அவன் செய்கின்ற எந்த செயலும் சிவபுணியம் எந்த செயலும் சிவபுண்ணியம் தான் இல்லையா எந்த செயலாம் அன்றாட செயல் routine activities day to day routine activities கூட சிவபுண்ணியமாக இருக்கும் பத்தராய் பணிவார்கள் சத்தத்தில் சொல்றாரு இல்லையா நின்றாலும் நடந்தாலும் இருந்தாலும் கிடந்தாலும் இவையெல்லாம் என்ன ஆபீஸ் மாதிரி ஒரு வேலையா இதெல்லாம் நின்றாலும் இருந்தாலும் நடந்தாலும் கிடந்தாலும் இதெல்லாம் அன்றாட செயல்கள் வென்றாலும் புயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் அன்றாடும் மறப்பாலும் ஒரு காலும் மறவாமை அதான் அந்த திருநடனத்தான் சொல்றாரு அவனுடைய திருநடனத்தின் விளைவாகத்தான் நான் நிற்கின்றேன் அவன் திருநடனத்தின் விளைவாகத்தான் நடக்கின்றேன் அந்த திருநடனம் தான் என்னை இப்படி நிற்க வைக்கின்றது நடக்க வைக்கின்றது வென்று சின்ன வைக்கின்றது படித்து ஓய்வெடுக்க வைக்கின்றது எல்லாம் அவருடைய திருநடனத்தின் கூறுகள் என்று அந்த திருநடனம் ஆடுகின்ற திருவடியை மறக்காமல் அன்றாட பணிகளை செய்து வந்தோம் என்றால் அந்த அன்றாட பணிகளே வந்து சிவபுண்ணியமாகும் அதற்கு மேல செய்கிற வழிபாடு எல்லாம் மிகச்சிறந்த மேலும் மேலும் சிறந்த சிவபுண்ணியமாகும் ஆகவே இந்த திருநடனத்தை நினைக்கும் போதுதான் நாம கருவி அவன் தான் கர்த்தா அப்படின்னு சொல்லி அந்த ஆங்காரம் அந்த செருக்கானது நமக்கு அற்று போகும் ஆகவே மாதிரி தாங்கள் பெரிய புராணத்திலே ஞான சம்பந்த திருநெல்வேலி தரிசித்து என்ன அனுபவத்தை பெற்றார் நாவுக்கரசர் திருநெல்வேலி தரிசித்து தில்லையிலே என்ன அனுபவத்தை பெற்றார் முந்தோமுத்து சுவாமி என்ன அனுபவத்தை பெற்றார் அதான் பெரிய புராணத்தை தாங்கள் பார்த்து மகிழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அடுத்த பெருமானுடைய திருநடனங்களை திருநடனத்தை இரண்டு வகையாக பிரித்து சொல்கின்றார் இது அந்த அஞ்சலத்தின் அடிப்படையில் ரெண்டு வகையாக சொன்னார்கள் பூல அஞ்செழுத்து வடிவாக நடனமாடுகின்றார் சூக்குமா அஞ்செழுத்து வடிவாக நடனமாடுகின்றார் அது ரெண்டு வகை சொன்னார் அடுத்த ரெண்டு வகை என்ன சொல்றாங்கன்னா ஊன நடனம் ஞான நடனம் மூன்றாக சொல்வார்கள் ஆனந்த நடனம் சொல்வார் ஊன நடனம் ஞான நடனம் ஆனந்த நடனம் ஊன நடனம்னு உடனே நமக்கு அதிர்ச்சியாகும் பெருமானுடைய நடனத்தை ஊன நடனம் என்று சொல்வதுதான் ஊனம் என்றால் என்ன குறைபாடு ஏன்னா ஒன்று இருந்து நினைவின் உந்தவுக்கு ஊனம் இல்லைங்கிற ஊனம்னா என்ன குறைபாடு பெருமானுடைய திருநிலத்தை எப்படி ஊன நடனம் சொல்றான் ஊனம் என்பது அவருடைய நடனத்தில் இல்லை எல்லா தொடரையும் ஒரே மாதிரி பொருள் பண்ண முடியுமா இல்லையா அதான் வேடிக்கையா சொல்வார்கள் வெங்காய பஜ்ஜியில வெங்காயம் இருக்கும் இல்லையா மைசூர் பாகலா இருக்கா மைசூர் இருக்குமா என்று சொல்லுவார்கள் மைசூர் பாகனா மைசூர் தயாரிக்கப்பட்டு அந்த முறைப்படி இங்க செய்யற அந்த இனிப்பு வைக்கணும் அப்படிதான் ஒவ்வொரு தொடருக்கும் ஒரு அந்த தொடரிலே என்ன மாதிரி சொற்கள் தொக்கு நிற்கின்றன என்பதை நாம சரியா புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனாலதான் ஊனகடனம் என்றால் நம்முடைய ஊனத்தை போக்குவதற்காக பெருமான் ஆடைகின்ற நடனம் அதுதான் ஊன நடனம் உயிர்களின் ஊனத்தை போக்கும் பொருட்டு ஆட நடனம் அதுதான் ஊன நடனம் அந்த நடனத்துல எந்தவித ஊனமும் இல்லை அது அற்புதமான நடனம் தான் அது உயிர்களின் ஊனத்தை போக்கியவர்களும் நடனம் ஞான நடனம் போது அப்படி ஊனம் நீக்கப்பெற்ற உயிர்களுக்கு ஞானத்தை வழங்கும் நடனம் ஞான நடனம் அதெல்லாம் ஊனநடனத்தை வளர்க்கின்றார் ஊனநடனம் என்பது என்ன ஊனநடனம் என்பது ஊனம் என்பது அந்த நடனத்தில் இல்லை உயிர்களை உயிர்களுக்கு ஊனம் இருக்கின்றது உயிர்களின் ஊனத்தை போக்கி அறுவதற்காக ஆடம்பரம் நடனம் ஊன நடனம் உயிர்களாகிய நமக்கு என்ன ஊனம் இருக்கிறது கேட்க கேட்டீங்கன்னா எனக்கு கண்ணு நல்லா தெரியுது காதல் நல்லா கேட்குது சாயந்தரம் நான் நடக்கிறேன் கையான எல்லாம் எடுக்கிறேன் கொடுக்குறேன் எனக்கு ஒன்றும் ஒரு குணமும் இல்லையா எனக்கு குணம் இருக்குன்னு நினைச்சிட்டு பாமா அவர் ஊன இடமா இருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்றேன் அப்போ எனக்கு ஊனம்னு தெரிஞ்சதெல்லாம் இந்த உடல் ஊனம் தான் ஏன்னா இந்த உடல் தான் நானும் நினைச்சிட்டு இருக்கிறேன் அனைத்தும் உச்சத்தில் இருக்கிறேன் நான் உயிர் என்று உணர்ந்தேன் என்றால் எனக்கு ஊனம் இருப்பது எனக்கு நன்றாகவே புரியும் இல்லையா உயிராகியனா சித்த பொருள் இந்த உடம்போ ஜடப்பொருள் நான் உயிராகி நான் சித்துப்பொருளாக இருந்து கொண்டு இந்த ஜடப்பொருளாகிய உடம்பு இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாதுன்னு நிலைமையில இருக்கிறனே இது ஊனம் அல்லவா இப்ப உடல் ஊனத்தை எடுத்துப்போம் இப்ப கை ஊனமுற்றது கை ஊனமுற்றிருக்கிறது கண் ஊனமுற்றிருக்குதுன்னா என்ன பொருள் கண் ஊனமுற்றிருக்குதுன்னா கண்ணை பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் அந்த கருவி என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்யாம செய்ய மாட்டாம இருந்ததுன்னா அதுதான் ஊனம் கால் இருக்கு நடக்க முடியல அப்ப கால் ஊனமுற்று இருக்கிறது இதே மாதிரி உயிரிடம் உள்ள ஊனம் என்ன என்று சொன்னால் உயிர் அறிவு பொருள் சித்து பொருள் அறிவு பொருள் உயிரானது சித்து பொருளாக இருக்கின்றது சித்து பொருளா என்ன அறிவு பொருள் சித்து பொருளாக இருந்து வந்த உயிர் தன்னை அறிகின்றதா சிவத்தை அறிகின்றதா உயிர் என்னவோ சித்து பொருளா இருப்பது உண்மைதான் அறிவு பொருளா இருப்பது உண்மைதான் ஆனா அந்த உயிர் அறிந்து வருவது எல்லாமே ஜட பொருள்கள் தான் இல்லையா ஜடப்பொருளைத்தான் நேரடியாக அறிந்து உயிராகிய தன்னை பற்றி இப்படி நூல் மூலமாக தான் அறிந்து கொள்கிறது நம்ம உயிர்னு சொல்வதற்கே ஒரு நூல் எழுதி வைக்க வேண்டியது அந்த நிலைமையில தான் உயிர்களாக நாம இருக்கிறோம் முடியாத நிலைமை அதெல்லாம் அந்த நூலை நம்ம பயன்படுத்தினாலே அதுவே நமக்கு பெரிய சிறப்பு நூலெல்லாம் படிக்கிறோம்னா பெரிய பாக்கியம் அப்போ உயிர் அறிவுடைய பொருளாக இருந்தும் அந்த உயிரால் தன்னை அறிந்து கொள்ள முடியவில்லை தன்னுடைய தலைவனாகிய சிவத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை இந்த மாட்டாமை தான் உயிரிடம் இருக்கின்ற ஊனம் கண்ணுன்னா அது பார்க்கணும் பார்க்க முடியலைன்னா கண்ணு ஊனங்குறோம் உயிர்னா அறியணும் தன்னை அறியணும் தலைவனை அறியணும் அறிவு இருந்தும் தன்னையும் தலைவனையும் அறிய முடியாத நிலையில் இருக்கு பாருங்க அதுதான் ஊனம் இந்த ஊனத்தை போக்கி உயிருக்கு தலைவனாகிய பெருமான் தன்னையும் காட்டுகின்றார் உயிருக்கு அந்த உயிரையும் காட்டுகின்றார் ஆக ஊனத்தை போக்குகின்ற வரை அவர் ஆடக்கூடிய நடனம் ஊன நடனம் இந்த ஊனம் நீங்குவதற்காக தான் அந்த நடத்த ஆடுறார் அதை பற்றி அது ஐந்தொழி நடனம் அது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஐந்தொழில்கள் பொதுவா மூன்று தொழில்கள் தான் சொல்லுவாங்க படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று தொழில்கள் தான் ஐந்து தொழில்களாக விதித்து சொல்லப்படுகின்றது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா அடைத்தல் காத்தல் அடித்தல் இந்த மூன்று தொழில்களும் சட உலகத்தின் மீது நிகழ்த்தப்படுபவை மறைத்தலும் அருளரும் உயிர்கள் மீது நிகழ்த்தப்படுவதாக சொல்வார் முதற்காரண மாலையிலிருந்து உலகங்களை படைக்கின்றார் ஊழிக்காலமாகிய எண்ணெய் வரை அவற்றை நிலைப்படை செய்கின்றார் ஊழிக்காலத்தில் அவற்றை ஒழுங்குகின்றார் உயிர்களுக்கு வினை போகங்களை ஊட்டுகின்றார் உயிருடைய அறிவு தெளிவாக மறைந்திருந்து கொண்டு சுகமாகிய தன்மை உணர்த்தாமல் வினைப்போகலே ஊட்டுகின்றார் அது மறைத்தல் ஏன்னா தன்னை உணரும் பக்குவம் என்ன உயிருக்கு வரல அந்த பக்குவத்தை வருவிக்கும் பொருட்டு அவ்வாறு வினைப்போகங்களை ஊட்டுகின்றார் அது மறைத்தல் பக்குவம் அந்த இருவினை ஒப்பு மலவரை பக்குவம் வந்தவுடனே வாச நீக்கமும் சுகப்பேரும் வருகின்றார் அருளர் ஆகவே அது உயிரிடத்தில் செய்கின்றார் ஆகவே மூன்று தொழில்களை இப்படி ஐந்து தொழில்களாக சொல்வார்கள் மூன்று தொழில்களை ஐந்து தொழில்களாக பிரித்து சொன்னா அந்த ஐந்து அந்த மூன்றுல எப்படி அடங்குதுன்னு சொல்லணும் இல்லையா மறைத்தல் தொழில் காத்தல் தொழிலே அடங்கும் அருளல் தொழில் அடித்த தொழிலே அடங்கும் அருளல் தொழில் போய் அடித்தல் தொழில் அடங்குறீங்க அடித்தல் அருளல் நேர்மாறான அடித்த தொழில் கடுமையான தொழிலா இருக்குது அருளர் மிக்க தொழிலா இருக்குது அதை கொண்டு இதை வைக்கிறீங்க அப்படின்னா அடித்தங்கும் போது இனி பிறப்பு வராத வழி பிறப்பை அழித்து விடுகின்றார் உயிருக்கு நிலைவரத்தை தந்து விடுகின்றார் ஆகவே இப்படி முத்தொழில்களை ஐந்தொழில்களாக விதித்து சொல்வார்கள் குறுக்கையும் விரிப்பும் சொல்வதில் சைவற்ற மாதிரி வேற எதையும் பார்க்க முடியாது மூன்று சொன்னார்கள் ஐந்து சொன்னார்கள் இரண்டாகவும் சொல்வார்கள் பந்தமுமாய் வீடும் ஆயினாருக்கு திருவாசகம் பந்தம் வீடு ரெண்டா சொல்லிடுவாங்க பந்தம் வீடு தரும் பரமன் பெரிய புராணம் பந்தம் என்பதிலே பந்தம் என்பதனால் மறைத்தல் தொழில் குறிக்கப்படுகின்றது வீடு என்பதனால் அருளல் தொழில் குறிக்கப்படுகின்றது மறைத்தல் அருளல் ரெண்டு தொழிலா சொல்லிடுவாங்க அப்ப அந்த மறைத்தல் என்பதில் படித்தல் காத்தல் அடித்தல் மூன்றுமே அடக்கும் ஏன்னா மூன்றையும் உயிர் அறியாதபடி மறைந்திருந்து செய்கின்றார் அருளல் செய்யும் போதுதான் சுவாமி தம்மை தரிசனம் காட்டி உயிர்க்கு சிவப்பேறு வழங்குகின்றார் ஆகவே பந்தம் வேறு என்று ஐந்தொழில்களை இரண்டாகவும் சொல்வார்கள் இங்கு ஐந்தொழில்கள் வைத்துக் கொண்டு அந்த ஊடகத்தை விளக்குகின்றார் என்ன நான் உடுக்க ஏந்திருக்கின்றாரே அந்த திருக்கையின படைத்த தொழிலை குறிக்கின்றது அபயகரம் அபயமுத்திரை காட்டும் கரம் காத்த தொழிலை குறிக்கின்றது நெருப்பு என்றிருக்கின்ற திருக்கரம் அழித்தல் தொழிலை குறிக்கின்றது முயலகன் மீது உள்ள திருவடி மறைத்தல் தொழிலையும் தூக்கிய திருவடியானது அருளல் தொழிலையும் குறிக்கின்றது இந்த ஐந்தொழில் நடனம் உயிர்களின் ஊனத்தை அறியாமையாகிய ஊனம் அறிவு பொருளுக்கு ஊனம் எது அறியாமை அறிய முடியாமல் இருக்கின்ற நிலைமை அந்த அறியாமையாகிய ஊனத்தை கோக்கியர்களும் போட்டு ஐந்தொழில்களை செய்கின்றார் எனவே இந்த ஐந்தொழில் நடனமே ஊன நடனம் என்று பெயர் பெறுகின்றது போற்றம் குடியதனில் போயும் விதி அமைப்பு சாக்கையிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பதத்தில் உற்ற விரோதம் முத்தி நான்கு மலர்பதத்தே நாடு போற்றும் குடியதனில் குடி உடுக்கை உடுக்க எண்ணிய திருக்கரத்தினாலே தோற்றம் அதாவது படைத்த கோயில் ஓயும் திதி அமைப்பில் அமைப்பில் ஓயும் திதி அமைந்த திருக்கரத்தில் ஆன்மா பொருந்துகின்ற காற்றல் கொடி காற்றையிடம் சொல்லப்பட்ட அங்கியில் அங்கி என்பது நெருப்பு நெருப்பு ஏந்திய திருக்கரத்தாலே சங்காரம் அடித்தல் தொழில் குறிக்கப்படுகிறது நெருப்பு ஏந்திய திருக்கரத்தினாலே அடித்தல் தொழில் குறிக்கப்படுகின்றது கொடுக்க ஏந்திய திருக்கையினால் படைத்த தொழிலும் அமைந்த திருக்கத்தினால் காத்த தொழிலும் நெருப்பேந்திய திருக்கத்தினால் அழித்த தொழிலும் குறிக்கப்படுகின்றது முயலகன் மீது ஊன்றியிருக்கின்ற இருக்கின்ற திருவடி அதுதான் சொல்கின்றார் ஊற்றமா ஊன்று மலர்பதத்தில் ஊற்றமா என்றால் உறுதியாக முயலகன் மீது ஊன்றிய மலர்பதத்தில் உற்ற விரோதம் ஒருந்திய மறைத்தல் மறைத்தல் தொழில் உயரவன் மீது அழுத்தமா ஊன்றிருக்கிறாரா அந்த அழுத்தம் உயரவனை அழுத்துவது மட்டுமல்ல அதன் மூலம் ஒரு உறுதியை குறிக்கின்றார் ஆன்மாக்களுக்கு இருவினை ஒப்பு என்ற அந்த உறுதி வருவதற்காக மறைத்த தொழிலை செய்கின்றார் மறைத்த தொழில் என்பது வினைப்படங்களை ஊட்டுதல் வினைப்படங்களை மாறி மாறி ஊட்டி தான் நினைச்ச மாதிரியும் படம் கிடைக்குது நினைக்காதபடியும் கிடைக்குது நினைச்ச மாதிரி கிடைக்காமலும் போகுது சற்று எதிர்பாராத படமும் வருது வினைக்கீடாக வருவது வரத்தான் செய்யும் அதில் நம்ம நாட்டம் வச்சோம்னா நம்ம வந்து முட்டி முன்னேற முடியாது பயனாக வருவது வரட்டும் நாம திருவடி சிந்தனையில உறுதியா இருப்போமே அந்த உறுதிப்பாடு வருவதை வருவதற்கு தான் மறைத்த தொழிலை செய்கிறார் மறைத்த தொழிலாலே பலன்களை ஊட்டுதல் அப்படின்னு நம்ம மனசுல நினைவு வந்துடும் அப்பந்தான் அதை நமக்கு உறுதி வருவதற்காக செய்கிறார்னு புரியும் முன்னாடி பார்த்துருந்தானே இடப்பறவே என்றும் திரோபவிப்பர் ஈசர் திரோபவித்தல் அதாவது மறைத்தல் துறையை செய்தல் ஏன் செய்கிறார் திடப்பெறவே நமக்கு உறுதி வரும் செய்தார் முன்னாடி ஒரு பாட்டை சொன்னார்லாம் பூதங்களின் அதிதெய்வங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் அதுதான் இங்க அந்த ஊண்டி இருக்கிற முயல்கள் மேல இருக்கிற அந்த உறுதிப்பாட்டை வைத்து அதை நினைவுபடுத்துகின்றார் வலிமையாக முயலகன் மீது ஊண்டியிருக்கின்ற இருக்கின்ற திருவடி அடைத்த தொழிலை குறிக்கின்றது அங்கே தூக்கிய திருவடி தூக்கி அந்த திருவடி தொங்கிக் கொண்டிருக்கின்றது அதான் நான்ற மலர்பதம் நாளிதழ் என்றால் தொங்குதல் என்று பொருள் ஞானம் என்ற நாக்குப்பதில் ஞாபகம் பயன்படுத்துவது ஞானம்னு ஒரு பெயர் ஏன்னா எல்லாம் வெளியில எந்த வெளியில கோள்கள் எல்லாம் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கின்றது நாளிதழ் என்றால் தொங்குதல் அது தூக்கப்பட்டு அந்த திருவடியானது அப்படி தொங்கி தொங்கி வளைந்து தொங்கிக் கொண்டிருப்பதால் நான்ற மலர் பலன் என்றார் அதுதான் முத்தியை நாட வேண்டும் என்று அருமையாக சொன்னார் இந்த பாடல்களை எல்லாம் திருநடனம் குறித்த பாடல்களை எல்லாம் நாம் மனநம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் நமக்கு தமிழ்ல கருத்திருக்கு அது தமிழ்நாடு செய்த பெருந்தவம் ஆகவே தோற்றம் குடியலனில் ஓயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்ப்பதத்தே திருவோதம் முற்றி நான்கு மலர்ப்பதத்தை நாடு நடராஜ திருமேனியை நம்ம ஆலயங்கள்ல இல்லங்கள்ல தரிசிக்கும் போது இந்த திருப்பாடல்களையெல்லாம் அவன் சொல்லி தரிசிக்கலாம் இந்த தத்துவத்தோடு நம்ம நடராஜன் உணரும்போதுதான் அவர் ஐந்தொழில் செய்கின்ற பெரும் தலைவராக நமக்கு அவன் காட்சி அளிப்பார் இந்த மாதிரி ஐந்தொழில்களும் அவருடைய திருநடத்தில் அமைந்திருக்கின்றன என்பதை நம்ம உணரலாம் இது உயிர்களின் ஊனத்தை போக்கி உதவக்கூடிய ஊன நடனம் ஊனம் நீங்கிய உயிர்களுக்கு சிவஞான பேரினை வழங்க வேண்டும் இல்லையா அந்த சிவஞான பேர்களை வழங்குவதற்கு ஏதுவாக அந்த பாச சார்புகள் அனைத்தையும் போக்கியுள்ள வேண்டும் நான் இப்படி பாச தடையில் இருக்கின்றேன் என்னை காத்தருள வேண்டும் அப்படின்னு நாம மனமாற வழங்கினா நம்ம ஊனம் நீங்கக்கூடிய தருணம் வந்துருக்கு அந்த ஊனமாகிய பாச சார்பை எல்லாம் போக்கி நமக்கு ஞானத்தையும் விடுவெட்டையும் தருவார் அதைத்தான் இந்த ஞான நடனத்தில் குறிப்பிடுகின்றார் ரொம்ப அருமையாக குறிப்பிடுகின்றார் நம்மை படை செய்யும் பாசத்தை மூன்றாக நாம படைத்திருக்கிறோம் அந்த மூன்றை பத்தி தான் முதல் மூன்று வினாக்களே கேட்டிருந்தார் ஆசிரியர் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றைதான் மாறா வினை ஏது ஆகவே ஆறாறு தத்துவமாகிய மாயை ஆணவம் கண்மம் இந்த மூன்று தான் நம்மை தடை செய்யும் பாசங்கள் ஒவ்வொரு பாசத்தை எப்படி ஒவ்வொரு திரு அவயவத்தால் போக்குகின்றார் பாருங்கள் மாயை தன்னை உதறி மனத்தை உதறி தருகின்றார் ஏன்னா அது சுந்தரபுர சுவாமி சொன்ன மாதிரி இந்த மாயாதாய சரீரம் ஒரு போர்வை மாதிரி நம்மளை மடத்திருக்குது ஆன்மாவாகி நம்ம போர்வையில மூடிட்டு இருக்கோம்னா அந்த போர்வை எடுத்து உதவி அவனை எழுப்புவது போல மாயைகளை உதறினார் வல்வினையை சுட்டு மாயாமரத்துக்கு அப்புறம் கண்ம மாயாமலத்தை மாயாமரத்தை உதறி எறிகிறார் கண்ம சுட்டு கொடுக்குகிறார் அதாவது பொதுவாக சொல்லுவாங்க விதையை வந்து நம்ம விதைச்சோம்னா அது முளைக்கும் ஆனால் அந்த விதையை நெருப்புல போட்டு வளர்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த விதையை என்ன செய்யாது முளைக்காந்து சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நம்ம வினைகளை எல்லாம் வினைகள் முளைக்கின்றன அர்த்தம் மேற்கொண்டு பெருவிகள் தருகின்றன அர்த்தம் ஆகவே வினைகளுக்கும் விதைகளுக்கும் ஒற்றுமை உண்டு விதைகள் முளைப்போம் வினைகள் பிறவியை முளைக்க செய்யும் ஆகவே இந்த விதைகள் நெருப்பிலே வறுக்கப்பட்டால் அப்புறம் முளைக்காது அந்த மாதிரி இதனுடைய திருவருளாலே ஒடுக்கப்பட்டால் இந்த வினைகள் நம்முடைய வினைகள் தான் நமக்கு பிறவியை தரமாட்டார் அதனால அந்த வினைகள்லாம் வருத்த வைத்து போல ஆக்குவார்னு சொல்லுவாங்க அதுக்கேற்றபடி இங்க வல்வினையை சுட்டு என்று சொல்கின்றார் வினைகளை சுட்டு விட்டால் அப்ப வினை இல்லைன்னா பிறவி வராது ஆகவே நெருப்பேந்தி ஆடுபவனே என் பிறவியை போக்குபவனேன்னு திருமுறைகள் ஆங்காக அருமையாக இருக்கும் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆட்ட ஆடும் தீர்க்க வென்று ஆர்த்தவர் ஆர்த்த பிறவி உயர்கட நாம் ஆர்த்த ஆழ்ந்தீர்கள் வென்று ஆர்த்தருக்கும் வேறுபாடு ஆர்த்தர் என்று சொல் கட்டுதல் என்று பொருள்படும் கையினால கட்டுறோமே அதுவும் ஆர்த்தர் ஆரவாரம் செய்கின்றோமே அதுவும் ஆர்த்தர் ஆர்த்த பிறவி உயர்கிட சிவத்தோடு சார்ந்து அந்த முத்தியிலே நாம் நம்மளை இருக்க விடாம இந்த பிறவி நம்மளை என்ன செஞ்சிருக்கு கட்டி இருக்கிறது இந்த பிறவி நம்மை கட்டியிருக்கும் பிறவி கட்டியிருந்தாலே அது துயரம் தானே இந்த பிறவி ஒரு கட்டு அப்படிங்கிறத நான் உணராம இந்த பிறவி என்பது இன்பம் துன்பம் ரெண்டு கலந்தது அது இன்பத்தை எடுத்துக்கலாம் துன்பம் தான் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா மணிவாசகர் போன்ற ஞானிகள் என்ன சொல்றாங்க இந்த பிறவியே ஆன்மாவாகி நம்ம கட்டியிருப்பது நம்ம ஆன்மான்னு உணராதனால அது கட்டுன்னு நமக்கு உணர உணர முடியல பிறவியே நம்மளை கட்டியிருக்கின்ற ஒரு கட்டு அதான் ஆர்த்த பிறவினர் சிவத்தை சார்பிடாமல் இந்த பிறவி தடுத்துக் கொண்டிருக்கிறது எனவே இந்த பிறவியே துயரமானது ஏன்னா சிவச்சார்பு கிடைக்கல இந்த பிறவியில இருப்பதனால அதனால பிறவியை வந்து துயரம் இன்பம்னு பகிர்ந்து கொள்ளாமல் பிறவியே துயரம்னார் ஆற்ற பிறவியாகிய துயரம் கிட நாம் ஆற்றாடும் தீர்த்தம் நாம் ஆரவாரம் செய்து நீராடக்கூடிய இந்த தீர்த்தமாகவே இருக்கிறான் பெருமானே இந்த தீர்த்த வழிவே வந்திருக்கின்றான் அதில் அந்த தீர்த்தத்தில் நம்ம ஆரவாரம் செய்து நீராடுகின்றோம் கோடிகள்லாம் சொல்லிக்கிறாங்க திருவம்பாவையில திருவம்பாவை பாடக்கூடிய தோழிகள் நம்ம இந்த தீர்த்தத்துல ஆரவாரம் செய்து ஆடுறோம் இல்லையா இதனால நம்மை கட்டி இருக்கின்ற ஆற்றிருக்கின்ற இந்த பிறவி துயரம் விடுவதற்காக இப்படி ஒரு தீர்த்த வடிவில் பெருமான் வந்துட்டார் இந்த தீர்த்தத்தில் ஆரவாரம் செய்து ஆடுவதன் மூலம் ஆற்று பிறவி துயர்கிறோம் இல்லையா மேலும் இந்த தீர்த்தமாக இருக்கின்ற அவன் தீர்த்தம் குளிர்ந்தது அது மாதிரி உஷ்ண வடிவாகவும் இருக்கின்றான் என்ன நான் திண்ணை சிற்றம்பலத்தை நீ போட்டுதான் என்றார் அந்த இடத்துல அந்த இடத்த இந்த இடத்துல அது சொல்லியிருக்காரு பாருங்க ஏன்னா அந்த தீ எந்த தத்துவத்தை குறிக்கின்றது வல்வினையை சுட்டு அப்ப வலிய வினைகள் வேற எந்த மார்க்கத்தாலையும் அந்த வினைகள் நீங்க மாட்டான் அதனாலதான் வல்வினைன்னு சொன்ன ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளார் வகுத்து வைத்தியின் முன்னாடி சொல்லியிருக்காரே வல்வினை ஏன்னா அந்த வினை வந்து பலனை கொடுப்பதை வேற எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அதனால அந்த வினைக்கு வலிமை அதிகம் ஊழின் பெருவழி யாவுல வல்லுவர் பிரகாசம் கேட்கிறார்கள் ஊழின் பெருவழி யாவுல ஊழை விட வலிமை கொண்டது வேறு எது இருக்கின்றது கேட்கின்றார் ஆகவே அந்த வலிமையான வினையும் நம்மளை வருத்தாமல் பெருமானை வழிபட்டால் என்னாகும் அவருடைய நெருப்பேந்திய திருக்கரத்தால் அந்த வினைகள் சுடப்படும் வினைகளை சுட்டு அவை நிறைவேற தராதவாறு உன்னை காத்தருள்வோம் என்று அந்த நெருப்பேந்திய திருக்கரத்தின் மூலம் நமக்கு சொல்றார் அப்ப அதான் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் என்றார் தில்லை சிற்றம்பலத்தை தீ ஏந்தி இவன் ஆடுவதனால இவன் நம் வினைகளை தான் சுட்டு நமக்கு இந்த ஆர்த்த பிறவி வராமல் நம்மை காத்தருவான் இந்த தீர்த்தத்தில் நீராடுவதன் மூலமும் காத்தருவான் அங்க நெருப்பேந்தி ஆடுவதன் மூலமும் அதை உறுதிப்படுத்துகிறான் இந்த வினைகளை எல்லாம் சுட்டு விடுவோம் என்று சொல்லி உறுதிப்படுத்துகிறார் ஆக அவன் தீர்த்த வடிவிலே இருப்பதனால அந்த தீர்த்தத்தில் நீராடுவது சிவத்தை சார்வதாகிவிடும் சிவத்தை சார்ந்துவிட்டால் பெருமை நீங்குதுன்னு அர்த்தம் இப்ப வினைகள் தான் இருக்க வினை போது எப்படி பெருமை நீங்கும் அந்த வினைகளை தான் தில்லை சுற்றமிடத்துல தீ ஏந்தி ஆடுவதன் மூலம் சுற்றுறான் எப்படி ஒரு தீர்த்தத்தை போய் எப்படி சிவம்னு சொல்ல முடியும்னா அப்ப அதுக்கு அடுத்த பாட்டிலே சொல்றார் பைம்புகளை கார்மலரா செங்கமர பைம்போதா அங்கம் கூறியினத்தார் பின்னும் மரபத்தார் தங்கள் மதம் கழுவுமாறு வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டையும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடு மடுனா என்ன தீர்த்தம் தான் இந்த தீர்த்தம் எப்படி இருக்கு எங்கள் பிராட்டையும் எங்கோனும் அம்மையும் அப்பனுமாக இருக்கின்றது அதுக்குதான் அடையாளங்களாக அப்படி சிலையில அருமையா சொன்னார் பைங்கோலை காரணம் அந்த அந்த கருத்துக்கள் மூலமா ஆகவே அந்த தீர்த்தமே அம்மை அப்பனாக இருக்கின்றது ஆகவே வல்வினையை சுட்டு நெருப்பேந்திய திருக்கலத்தினாலே வினைகளை சுட்டு மனம் சாய அமுட்டி அது ஊன்றிய திருவடி உயரகன் ஆணவமல சொல்வோம் ஊன்றிய திருவடினால அந்த ஆணவமலம் சக்தி கெடும்படியாக அதை அமைப்பிருந்தார் தான் எடுத்து எடுத்த திருவடி எடுத்த திருவடினால முத்தி தேர்ந்தத்தை வழங்குவார் ஆகவே ஆணவ மலத்தை ஊன்றிய திருவடினாலே அடுத்து வினையை நெருப்பை மூலமாக சுட்டு மாயை உடுக்கை ஏந்திய திருக்கரம் அந்த உடுக்கை அசைத்ததற்கு அது உதறுதல் உதறுதலாகிய ஒரு செயல் அதன் மூலம் மாயா மரம் உதரப்படுகின்றது அதான் தாய்மான சுவாமிகள் சொல்லுவார் நம்முடைய குருநாதர் யாரு மௌன குரு தம்மை எப்படி வளர்த்தார் என்று சொன்னால் ஒரு மத மத யானை போல் வளர்த்தார் மத யானை போல் வளர்த்தாரா மத யானை வந்து அது ஆச வேலைகளெல்லாம் செய்யும் எல்லாம் இல்லையா தனக்கும் பயனில்லாட்டாலும் பரவாயில்ல அடுத்தவனுக்கும் கூடாதுன்னு எல்லாம் பொருள்களை எல்லாம் வீணாக்கிட்டு போயிட என்ன அடுத்த மத யானை வேறு இந்த மத யானைனா என்ன மத யானைனா அத்துவித மதம் கொண்ட மத யானை அத்துவித மதம் அந்த இதுல மதம் வந்து கொள்கைன்னு பொருள்படும் அத்துவித ஞானம் கொண்ட யானையாக வளர்த்தார் அத்துவித மதம் என்ன அற்புதமா படித்தார் ஏன்னா அத்துவிதத்தின் உண்மையை எப்படி உணர முடியும் மெய்கண்டார் திருவடியிலிருந்து தான் உணர முடியும் அத்துவிதத்தின் மெய்ப்பொருளை கண்டவர் அதனால மெய்கண்டார் மற்றவர் எத்தனையோ பேர் அத்துவிதத்துக்கு விளக்கம் கொடுத்தாங்க உங்களிடங்கள் வந்த சொல்லு ஆனா உண்மை பொருளை சொன்னவர் மெய்கண்டார் தான் அதை அருமையா பாராட்டுகின்ற தாய்மான் சுவாமி புலிகண்டார் காணா புனிதவனும் அத்துவித மெய்கண்ட நாதனருள் மேவும் நாள் என்னாளோ என்கின்ற தாய்மான சுவாமி சொல்றார் தம்முடைய குருநாதர் தம்மை எப்படி வளர்த்தாராம் மத யானை அத்துவித ஞானம் கொண்ட யானையாக வளர்த்தாராம் யானைக்கு முகப்படம் ஒன்று போட்டிருப்பாங்க முகப்படம் யானை முகத்துல அப்படியே ஒரு துணி போட்டிருப்பாங்க முகப்படாம போட்டிருப்பாங்க இந்த அத்துவித மதம் கொண்ட யானையாகிய நான் என்ன பண்ணேன் எனக்கு முகப்படாமல் இருப்பது எதுவென்றால் மாயாமரம் முகப்படாமன்ன மாயை நூறி அந்த மா முகப்படாம் போல இருக்கின்ற அத்துவித ஞானம் பெற்ற யானையாகிய ஆன்மா ஆன்மாவாகிய என்னிடத்தில் முகப்படாம் போல இந்த மாயா காரியம் தனுகரணம் இருக்குது இதை வந்து எடுத்து வீசி விட்டேன் இப்ப மாயாமரத்தை போட்டு விட்டேன் என்ன குருவர்கள் மூலமா பெற்ற அந்த அத்தவித ஞானத்தினால நான் சரீரம் அல்ல இந்த மாயாமலை பாவனையை உதவிவிட்டேன் இந்த சரீர மயக்கம் நீக்குதல் தான் அந்த புகப்படம் போன்ற புகப்படாத்தை யானை எடுத்து வீசுதல் போது இந்த சரீர மயக்கத்திலிருந்து விடுபடுதல் அது திருவாசகத்தில் அற்புதமா சொல்லுவார் என்ன சொல்லுவார் அந்த சரீர மயக்கம் நீங்கினால்தான் கைலாயத்துக்கு செல்லலாமா சிவலோகத்தில் செடியார் ஆக்கை திறம் அறவீசி வீசின்னு சொல்ல அறவீசி ஆக்கை திறம் என்பது என்ன இந்த யாக்கையே நான் அதுபோல் ஒவ்வொருவரையும் அவரவர் யாக்கை என்று கருதி மயக்கக்கூடிய மயக்கம் அஞ்ஞானம் அதை அறவே வீசி எரிந்து சிவபுர நகர் போக வேண்டும் அடியார் போதி கண்டுகொண்டு என் கண்ணினை கழிகூட திருவாசத்துக்கு வரும் இல்லையா செடியார் ஆக்கை திறம் அறவீசி இதெல்லாம் மாயை தானே உதவி பெருமானந்த அந்த எண்ணி ஏந்தி திருக்கரத்தை ரசிக்க ரசிக்க நாம நமக்கு சரீர பாவனை நீக்கி வரும் நாம ஆன்மா என்ற தெளிவு நமக்கு கிடைத்து வரும் மாயாமல மயக்கத்திலிருந்து நம்ம விடுபடுகிறோம் வல்வினையை சுட்டு அந்த நெருப்பையிலே திருக்கிறதுனால ஆன்ம ஞானத்தை நோக்கி வார நமக்கு சிவஞான பாதையில உன்னை வளர்க்கிறேன் எத்தனை வினைகள் தடுக்க வந்தாலும் அவற்றையெல்லாம் போக்கியவர்கள் சொல்லி நெருப்பேந்தி திருக்கிறதால் இந்த வினைகளை எல்லாம் தான் சுடுகின்ற குறிப்பினை காட்டுகின்றார் அந்த ஆணவ வாசனை வந்து நம்மளை இந்த முத்திய நெறியில முன்னேற விடாம தடுப்போம் அந்த வாசனை இட சிறிதும் இட விடாம நல்லா அழுத்தமா உயரகன் மேல ஊன்றிய திருவடி மூலமாக அந்த ஆணவ வளர்ச்சி மேலோங்க விடாமல் எப்பவும் காத்தருவோம் என்று உத்தரவாதம் இருக்கின்றார் அப்படிப்பட்ட அருமையான செய்திகள்லாம் நமக்கு அந்த திரு திருப்போரம் மூலமா கிடைக்கிறது ஆகவே நாம நடராஜ திருமணியை தரிசிப்பதற்காகவே திருக்கோயிலுக்கு இருக்கு திருக்கோயில மூலவர் சிவலிங்கம் தான் இருந்தாலும் நடராஜ திருமணியை தரிசிப்பதற்காகவே நாம வந்து அடிக்கடி திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆதீன வெளியீடாகிய ஆடல் வல்லா நூலையும் தாங்கள் அவசியம் படிக்க வேண்டும் நடராஜர் முழுக்க முழுக்க நடராஜரை பற்றி தான் அந்த நூலை உண்மை விளக்கம் இந்த பாடல்களை பற்றிய விளக்கமும் அந்த நூலில் உள்ளது இதுதான் எந்த யார் பரதம் தான் அருள்தான் எடுத்து அந்த அருள்மயமான திருவழியை தூக்கி அந்த தூக்கிய திருவழி மூலம் நேயத்தார் ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் எடுத்த ஆனந்த வாரதி அந்த பேரின்ப கடலிலே ஆன்மாவை அழுத்துதல் பேரின்ப கடலிலே ஆன்மாவை அழுத்துதல் அதுதான் என் தந்தையார் இயற்றும் பரதம் பரதம் அந்த பரத நாட்டியம் இருக்குது என் பெருமாளுடைய அதுதான் மாயா மரத்தை உதறி வல்வினையை சுட்டு மாணவ மரத்தை பற்றி அமுட்டி இன்பம் பேரின்பத்திலும் திருவடியை தூக்கி அதன் மூலம் புத்தி பேரின்பத்திலே ஆன்மாவை கிடைக்க செய்தலே எந்தையாருடைய பரதமாகும் அதனால்தான் இந்த எந்தையாருடைய பரதத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தரிசித்து அந்த தரிசித்தினாலே கிடைத்த வந்த பேரின்ப வெள்ளத்துள் கிடைத்து மாறினா மகிழ்ச்சியின் மலர்ந்தார் என்று சொல்கிறார் ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் எடுத்தார் என்றார் அவரும் அந்த வெள்ளத்து இந்த வெள்ளத்துள் கிடைத்து மாறிதான் மகிழ்ச்சி மறந்தார்னு அங்க பெரிய சொல்லிட்டு இருப்பாரு அதோட ஒத்து பார்க்கணும் இந்த பாடல் இலக்கணம்னா அங்க இலக்கியம் அங்க இருக்கு அடுத்து ஆனந்த நடனம் என்னன்னா அந்த மாயை கனை உதவி பல்வினையை சுட்டு மடம் அமுக்கி என்பதனால பாச நீக்கம் பெறப்பட்டது பாச நீக்கம் பெற்றா என்ன கிடைக்கும் திருவருட் சார்பு கிடைக்கும் திருவருட் சார்பு என்பது அதற்குரிய நிலை இதெல்லாம் நம்ம சுவாமிகள் இந்த வகுப்பினுடைய போற்றுவாயிலே அருமையாக சொன்னார்கள் பட்டினத்தார் அவர்களுடைய பாடலையும் சொல்லி தாயோடு தேர்தல் தாதையோடு தேர்தல் அருமையாக சொன்னார் அந்த மும்மலமும் நீங்கிய நிலையிலே பாச நீக்கம் பெற்ற நிலையிலே ஆன்மா பெருமான் திருவருளை சார்ந்து அருள்மயமா இருக்கும் ஏகனாக நிற்கிறார் திருவருள் மயமா இருக்கும் இது துரிய நிலை அருளை சார்ந்து அப்புறம் நேயமாகிய சிவத்தை சாரணும் அந்த அருளுக்கு தலைவனாக இருப்போம் தான் நேயம் அருள் என்பது ஞானம் சிவஞானம் சிவஞானம் தான் அருள் அந்த ஞானத்தை கொண்ட பொருள் எது நேயம் சிவபெருமான் நேயம் அவர் நம்ம மீது வச்சிருக்கிற கருணை அவருடைய ஞானம் நேயம்னா வேற ஒண்ணும் இல்லை அறியப்படும் பொருள் என்ற அர்த்தம் அதுக்கு துணை செய்கிற ஞானம் அது ஞானம்னு சொல்லப்படும் சிவஞானத்தின் துணை கொண்டு சிவத்தை அறிகின்றோம் அறிகின்ற நாமக்கு ஞாதான்னு பேரு அல்லது ஞாதிருன்னு பேரு அறிகின்ற பொருளுக்கு என்ன பெயர் ஞாதிரு அறிகின்ற பொருளுக்கு இரு என்று பெயர் அது அறிவதற்கு துணை செய்யக்கூடிய அறிவுக்கு ஞானம் என்று பெயர் சிவஞானத்தின் துணைக்கு சிவத்தை அறிய முடியாது இந்த பாசக்கருவிகளை கொண்டோ அல்லது ஆன்ம ஞானம் கிடைத்துவிட்டது என்பதை வைத்துக் கொண்டு அந்த ஆன்ம ஞானத்தை கொண்டோ இப்போ ஆன்மான்னு ஒரு ஆன்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு வியாபக பொருள் சித்து பொருள்னு உணர்ந்துட்டு குருவர்கள் தான் உணர்ந்துருக்கோம் ஆனால் கண்ணை கொஞ்சம் உணர்ந்த உடனே தன்னையே பெரிய பொருளாக நினைத்து அந்த நிலையில் நின்றால் அது பசுஞானம் அந்த பசுஞானத்தாலே பெருமான அவனுடைய ஞானமாகிய சிவஞானத்தால் தான் அந்த சிவஞானத்தின் துணை கொண்டுதான் ஆகிறது இப்போ மாசம் நீங்கிய அளவில் ஆன்மா திருவருளோடு கூடும் அது துரிய நிலை அந்த திருவருளுக்கு முதலாகிய சிவத்தோடு சேர்ந்து விட்டால் அதுதான் துரியாதீத நிலை இந்த சொற்களை சொல்லியே சாமிகள் சொன்னார்கள் நினைவுபடுத்தி பாருங்கள் துரிய நிலை துரியாதீத நிலை இந்த படிப்படியா இந்த நிலைகளெல்லாம் மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையிலே அடைந்துள்ளார் என்று காஞ்சிபுரம் காஞ்சிபுராணத்திலே நம்ம சிவஞான சுவாமிகள் சொல்கின்றார் காஞ்சிபுராணம் நூலுக்குள்ள நிறைய செய்திகள் இருக்கின்றன அடுத்து மேலே எது அடுத்து பெட்டகம் தங்கம் வைரம் இப்படி பல அருமையான ஒன்று நவமணி இடையும் கொண்டு ஒரு பெட்டகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெட்டகம் காஞ்சிபுராணம் தொடக்கத்துல இந்த மாதிரி கடவுள் வாழ்த்து சமயாச்சாரியர் வாழ்த்துன்னு இருக்கு அந்த வாழ்த்துக்களே எவ்வளவு அருமையான செய்தி சொல்றாங்க பாருங்க நூறுக்குள்ள எவ்வளவோ இருக்க இது சாதாரணமா பாடி வைக்கணும் பாடி வைக்கிறது எத்தனை கருத்துக்கள் சொல்ற இடம் அதான் ஆதீன நூல்களோட வித்தியாசமே அதுதான் காஞ்சி புராணத்துல ஒவ்வொரு சமய புலவருக்கும் ஒரு துதிப்பாடல் அதுல மாணிக்க வாசகருக்கு சொல்லப்பட்ட துதிப்பாடல்ல பெருந்துறையில் பெருந்துறைகள் திருப்பெருந்துறை பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருந்தரனை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார நிலை கடந்து போன்று பெருமானுடைய அருளை நினைத்து நினைத்து உருகி தண்ணீர் ஊற்றாக தண்ணீர் ஊற்றினர் பொழிந்து கொண்டிருக்கிறது அதன் மூலம் மணிவாசகர் எந்த நிலையை கடந்தாரா உரிய நிலையை கடந்தார் நின்மல துரியம் என்று அந்த நிலையை கடந்து விட்டாலும் முடிவான நின்மல துரியாதீனம் தான் துரிய நிலை கடந்த பிறகு துரியாதீனம் எப்படி இருக்கும் துரிய நிலை கடந்து போந்து சிறந்து வரும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து சிவபோகமாகிய அந்த செழிப்பான தேனை வாய்மடுத்தார் வாய்மடுத்தினா அறிவாலே புரிஞ்சினார் சிவபோகமாகிய தேனை அருந்தினாருங்க போது அந்த சிவபோகம் கிடைக்கும் நிலைதான் துரியாதீத நிலை அதுதான் ஆனந்தமான நிலை சிவபோகம் தான் ஆனந்தம் ஏன்னா சிவம் தான் ஆனந்தம் சுவாமியர் சொன்னார்கள் அதீபசு பாசம் மூன்று பொருளுமே சத்துன்னு சொல்லலாம் அதுல சித்துன்னு ரெண்டை சொல்லலாம் சிவமும் ஆன்மாவும் ஆனா ஆனந்தமயமான பொருள் எதை சொல்லலாம் சிவம் ஒன்றை தான் சொல்லலாம்னு சொன்னார் ஆக அந்த திருவருளை சார்ந்து அதன் மயமாவது ஒரு தகுதி திருவருளை சார்ந்து திருவருள் மயமா விளங்கினாதான் அந்த முத்தி இன்பம் உயிருக்கு கிடைக்கும் உலக இன்பம் உயிருக்கு கிடைக்கணும்னா உயிர் எப்படி இருக்கணும் உடலை சார்ந்து உடல்மயமாக இருந்தால் உலக போகம் உயிர் கிடைக்கும் இல்லையா எந்த போகத்தையும் உயிர் தனித்திருந்து பெற முடியாத உயிர் தனித்தே இருக்க முடியாத ஒன்று பாசத்தை சார்ந்து இருக்கணும் அல்லது பதியை சார்ந்து இருக்கணும் அந்த பாசமாகிய உடல் கருவிகளை சார்ந்து நான் உடல் நான் மனிதன் நான் ஆண் நான் பெண்ணுங்கிற அளவுக்கு உடலோடு ஒன்று இருந்தால்தான் உலக அனுபவம் உயிரால அனுபவிக்கப்படும் இல்லையா அப்பதான் ரசனையா உலகத்தை அனுபவிக்கும் மாதிரி சிவத்தை அனுபவிக்கணும்னா உடலோட இருந்தோன்னே ஜட உடல் நினைச்சுட்டு இருந்தாலும் சிவத்தை அனுபவிக்க முடியுமா முடியாது சிவபெருமானுடைய அந்த ஞானம் சிவஞானம் சிவஞானமாக இந்த திருவருளோடு ஒன்றை கலந்து அந்த துரிய நிலையில இருந்தால்தான் மேற்கொண்டு துரியாத நிலைக்கு போக முடியும் அந்த திருவருள் மயமாக இருந்து கொண்டு இருந்த அந்த ஆன்மா இப்போது நேயமாகிய சிவத்தை சேர்கிறது அதான் துரியாதித நிலை அந்த நிலையை நிகழ்த்த பிறகுதான் ஆனந்த நடனம் ஏன்னா இப்பதான் ஞான கடலும் பார்த்தோம் அதிலேயே ஆனந்த வாரிலேய ஆன்மாவை தான் அழுத்தல் அப்படின்னு சொல்லியாச்சு இதுக்கு மேல ஏன் ஒரு ஆனந்த கடலும் சொல்றோம் சொல்றாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அது ஞான நடனம் ஆனந்த நடனத்தை நோக்கி அழைத்து செல்கிறது அதனால அங்கேயே அதை குறிப்பிட்டார் ஞான நடனத்தில் நடப்பது என்னன்னா ஆன்மாவை பிடித்துள்ள மூன்று மலங்களும் நீக்கப்படுகின்றன உடுப்பேந்திய திருக்கரம் ஆயாமலம் உதரப்படுவதையும் நெருப்பேந்திய திருக்கரம் வினைகளாகிய கண்மமலம் சுடப்படுவதையும் ஊன்றிய திருவடி ஆணவமல சக்தி ஒடுக்கப்படுவதையும் குறிக்கின்றது இப்படி உயிரை பிடித்துள்ள மும்மலங்களும் போக்கப்படுகின்றன மும்மலங்களும் போக்கப்படுகின்றன போக்கப்பட்டு உயிர் அருள் மயமாகிறது துரிய நிலைக்கு வருகின்றது ஞான நடத்தினால ஆனந்த நடத்தினால அந்த அந்த திருவருளுக்கு முதலாக இருக்கின்ற சிவத்தை ஆன்மா பொருந்துகின்றது அதுதான் மோன நிலை அந்த துரியாதித நிலையைத்தான் மோன நிலை என்று சொல்வார்கள் அவ்வை பிராட்டியார் அவர்கள் மோனம் என்பது ஞான வரம்பு என்பார் மோனம் என்பது ஞான வரம்பு அதுதான் எல்லை அதை விட அதை தாண்டிய ஒரு நிலை கிடையாததான் வரம்புன்னு சொல்லிட்டார்கள் அந்த மோனமாகிய முடிந்த நிலையிலே இருக்கக்கூடிய மா முனிவர்கள் அவர்கள்தான் அந்த மர வாசனையை அவர்கள் அறவே நீக்கு மர வாசனைனா என்ன இப்ப நமக்கு உள்ளது மர பந்தம் சீவன் முத்தர்களுக்கு அவர்கள் மர மரத்தை வந்து விடுபட்டுட்டாங்க இருந்தாலும் அவர்களுக்கு உடம்பு நீக்காம இருக்குதுல்ல அதனால இதுக்கு முன்பு சத்த நிலையில வாழ்ந்த அந்த அனுபவத்தினுடைய ஒரு தாக்கத்தினால இந்த உலகத்தை பற்றிய சிந்தனை வரலாம் சிந்தனை தான் பெரிய தான் வராது உலகத்தை பற்றி ஒரு சிந்தனை வரலாம் அதுதான் மல வாசனைங்கிறது இந்த மாமுனிவர்கள் அந்த மல வாசனையையும் மோசிப்பார்கள் மோசித்துன்னா அறவே நீ மோனந்த மாமுனிவர் மோன நிலையாகிய அந்த ஆனந்த நிலையிலே இருக்கக்கூடிய மாமுனிவர்கள் மும்மல வாசனைகளையும் அறவே போக்கி தான் அந்த மானிடத்தே தங்கியிடும் ஆனந்தம் ஒன்றருந்து அந்த சிவானந்தத்தை அவர்கள் ஒன்று அருந்துவார்கள் தம் உள்ளத்தாலே ஒன்று அணுகுவார் பெருமான் இங்கே கூட்டம் கூட்டவரானாக தரிசனம் தருகின்றார் அல்லவா அந்த திருக்காட்சியை தம் கண்களாலே ஒன்று அருந்துவார்கள் எந்த இடத்துல அந்த திருக்காட்சி கிடைக்கும் தான் அந்த மாநிலத்தே தான் அந்த மாநிலத்தே அந்த மாநிலத்தை என்பதில் ஒரு அகரம் தொக்கது அந்தமான இடத்தை அந்தமான அந்தமான் இப்போ ஜீவன் சொல்லக்கூடாது அந்தமான இடத்தை தான் அந்தமான இடத்தை என்ன தான் என்ற உணர்வு அந்தமான இடம் தான் என்ற உணர்வே நீங்கிய இடம் தான் என்பதுல பல வழிநிலைகள் இருக்கு நாம தான் தான்னா என்ன நினைப்போம் உலகியல்ல என்ன மாதிரி ஒரு செயலை யாரும் செய்ய முடியாது என்ன மாதிரி யாரும் கிடையாது அப்படின்னு அடுத்தவர்களை தாழ்த்தி தன்னை உயர்த்துதான் தான் என்ற செருக்கு அப்படின்னு நாம நினைப்போம் உலகியல்ல ஆனா சாத்திர நூல்கள் சொல்லக்கூடிய தான் என்பதற்கு என்ன நாம் ஒரு பொருள் இருக்கிறோம் அதப்புறம் நான் அறிகின்றேன் நான் செய்கின்றேன் என்று நினைத்தாலே இது செருக்கு இல்லையா ஞானத்துறையில் சமயத்துறையில் நான் அறிகின்றேன் நான் செய்கின்றேன் நினைச்சாலே செருக்கு இல்லையா இது என்னாலதான் நல்லா செய்ய முடியும்னு நினைச்சா சரின்னு சொல்றத ஒத்துக்கலாம் நான் அறிகின்றேன் நான் செய்கின்றேன் தெரிஞ்சுன்னா நாம தானே அறிகிறோம் நாம தானே செய்கின்றோம் ஒண்ணும் செய்யாம தான் ஏன் கோவில இருக்குங்க சுறுசுறுப்பா வேலையை பார்க்கணுங்க இப்ப நாம தானே வேலையை பார்க்கறோம் நீங்க வேலை பார்க்கல அப்படிங்கிறீங்க நாம தானே அறிகின்றோம் நாம தானே செய்கின்றோம் கொஞ்சம் பொறுமையா கேட்கணும் சரியா நான் அப்படிதான் விட்டுட்டு இருக்கேன் நான் தான் அறிவிக்கிறேன் நினைச்சிட்டு இருக்கேன் இது உண்மையாக இருந்தால் நான் எப்படிப்பட்ட பொருளாக இருக்கணும் நான் தான் அறிகின்றேன் என்று நான் நினைப்பது உண்மையானால் எனக்கு என்ன குணம் இருக்குன்னு தெரியுமா இயற்கை உணர்வுடைமை என்ற குணம் இருக்குன்னு அர்த்தம் இயற்கை உணர்வுடைமை என்றால் என்ன வேறு எவரும் அறிவிக்காமல் தானே அறிதல் இதுதான் இயற்கை உணர்வுடைமை இந்த குணத்தை கேட்டிருக்கோமா நான் எங்கேயாரு என் குணங்கள்ல ஒரு குணம் இயற்கை உணர்வுடைமை நான் வந்து நான் தான் அறிகின்றேன் என்று நான் நினைச்சோம்னா நான் இயற்கை உணர்வுடையவன் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறதா இருக்கும் இயற்கை உணர்வுடையங்கிற பெரும் குணம் என்னிடம் இருக்குன்னு இருக்கும் இந்த குணம் யாருக்கு சொல்லப்பட்ட குணம் சிவபெருமானுக்கு சொல்லப்பட்ட குணம் மற்ற குணம் இருந்தாலே மற்ற ஏழு குணங்களும் இருக்கணுமே ஒரு குணம் கூட சிவத்தை தவிர மற்ற பொருளுக்கு இருக்க முடியாது சரி சுவாமிக்கு எட்டு குணம் இருக்கியா ஏற்கனவே ஒரு குணம் இருந்துட்டு போது முடியாது இயற்கை உணர்வுடையவனா இருந்தாலே அவன் இன்னொருத்தர இருக்க மாட்டான் தன்மயத்தனாக இருப்பான் தன்மயத்தனா இருந்தாலே அவன் இந்த அசுத்தமான உடம்பை சார்ந்துதான் வாழணுங்கிற அவசியத்தில் இருக்க மாட்டான் அவன் தன்மயத்தன் இப்ப உடம்பு எடுத்து அது பூஜை உடம்பா தான் இருக்க முடியும் இல்லையா தன்மயத்தனா இருக்கும் உடம்போடு சேர்ந்தாதான் நனவு கனவு உறக்கம்னு கருவிகளை விட்டும் சார்ந்தும் வந்து அஞ்சவத்தை அடையணும் தன்மயத்தினால்தான் அஞ்சவத்தை அடைய மாட்டான் அதனால அவனுடைய ஆற்றல் அளவில் ஆற்றலாக இருக்கும் வேற ஆற்றலா இருக்கும் இயற்கை உணர்வுடையவர்கள் தான் எல்லாத்தையும் அறியணும் ஒத்து உணர்வு இருக்கும் ஒரு குணம் இருந்தாலே மற்ற ஏழு குணங்கள் இருக்கும் அது நம்ம பெரிய என்ன மாதிரி யாரும் செய்ய முடியாதுன்னு நினைச்சாதான் சரிக்கு நான் தான் செயல்படுவேன் நான் தான் அறிகின்றேன் நினைச்சா செருக்கு இல்லைன்னு நம்ம நினைச்சோமே ஆனா அந்த சைவ சித்தாந்த நோக்கில் உண்மை நோக்கில் பார்க்கும் பொழுது நான் தான் அறிகின்றேன் நான் நினைச்சா இயற்கை உணர்வுடைமை என்ற அந்த பெருங்குணம் எனக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன் அது எவ்வளவு பெரிய செருக்கு அப்படி நான் நினைச்சிடலாம் இறைவனுக்கு இருக்கக்கூடிய பெருங்குணம் எனக்கு இருக்குன்னு நினைச்சேன்னா இந்த உண்மைகள்லாம் தெரியாதவர்கள் சாதாரண மக்களாக இருப்பவர்கள் இதுல என்ன செருக்கு இருக்கும்பார் நாம தான் அறியணும் இதுல என்ன செருக்கு நான் அறிகின்றேன் என்று நினைத்தால் சரியை கிரி யோக நெறியில் நிற்கக்கூடிய அன்பர்களுக்கு அது சரி தெரியாமல் நினைச்சவங்க நினைச்சிட்டு போறாங்க அவங்க ஒன்றும் நினைச்சுக்கிறதே தெரிஞ்சுக்கல முப்பொருள் இயல்பை தெரியாதவர்கள் அவர்கள் இருக்கிறோம் முப்பொருள் இயல்பை கற்றுக்கொண்டு சரியை ஆதி நெறிகளில் நிற்பவர்கள் நான் அறிகின்றேன் நினைச்சா அவர்கள் இன்னும் செருக்க விடவேன்னு அர்த்தம் ஞான நெறியில் நிற்பவர்களுக்கு எது செருக்கு தெரியுமா நாம ஒரு பொருள் இருக்கின்றோம் என்று நினைப்பதே செருக்கு ஞான நிறைவு பொருள் நான் சொன்னேன் அறிகின்ற பொருளுக்கு ஞாதிரன்னு பேரு சொன்ன புரிஞ்சிருப்பேன் இல்லையா அப்புறம் அப்போ புரிஞ்சுன்னா இப்போ புரிஞ்சு போக அறிகின்ற பொருளுக்கு என்ன பேரு ஞாதிரு இல்லையா அந்த அறிவதற்கு துணை செய்யக்கூடிய அந்த அறிவுக்கு ஞானம் அறியப்படும் பொருளுக்கு நேயம் இவன் தன்னை ஞாதிரு நான் அறிபவன் அப்படின்னு நினைப்பதே செருக்கு தான் ஒரு பொருள் அறிவோ சிவத்தை யாரு ஞானி ஞானியை சொல்ற ஞானி சிவத்தை தரிசிக்கின்றார் சிவத்தை தரிசிக்கின்ற ஞானி சிவத்தை தரிசிப்பவனாக நான் ஒரு பொருள் இருக்கிறேன் என்று நினைத்தாலே எங்க சரி ஏன் அப்படின்னா சிவத்தை தரிசிக்கும் போது சிவத்தை மட்டுமே நினைக்க வேண்டும் சிவத்தை மட்டுமே நினைக்க வேண்டும் சிவத்தை தரிசிப்பவனாக நான் இருக்கிறேன்னா அங்க தன்னை பற்றிய எண்ணம் வருது ஆன்மாவாகிய நமக்கு ஒரு சமயத்தில் ஒன்றைத்தான் நினைக்க முடியும் சிவத்தை நினைக்கும் போதே தன்னை நினைத்தால் அங்கு சிவத்தை பற்றிய நினைவு கைவிடப்படுகிறது தன்னை பற்றிய நினைவு வருகிறது ஆகவே தன்னை பற்றிய நினைப்பு அங்க சிவத்தை நினைப்பதற்கு தடை என்னை பத்தி நினைக்க வேண்டாமாயா நான் ஒரு பொருள் இருக்கிறேன்னு ஒரு தன்னுணர்வு ஒரு அவேர்னஸ் இருக்க வேண்டாமா என்று சொல்லுவோம் அது உலகிலுக்கு தெரியும் சிவத்தை உங்களை ரசிக்கும் போது கேவல நிலையில ஒன்றும் அறியாத இருந்த நம்ம எடுத்து பல பிறவிகள் கொடுத்து இந்த முத்தி நிலைக்கு நீ தன்னை தரிசிக்கக்கூடிய நிலைக்கு உயர்த்தி இருக்கிறான் ஐயா இதனை இதுல ஏதாவது என்னுடைய பங்களிப்புன்னு இருக்குதா நம்ம வகுத்த நிலையில நின்னும் அவ்வளவுதான் எங்க நின்னும் பல பிறவிகள்ல நிற்காம ஒத்துழைப்பு கொடுத்தாம இருந்தோம் அது வினைப்படங்களை ஊட்டி அவனே நம்ம செம்மைப்படுத்தி இல்லையா வலிந்து நம்மை ஆட்கொண்டு நம்மளை இந்த தரிசிக்கக்கூடிய நிலைமைக்கு உயர்த்திருக்கிறான் அப்ப நம்மளை எப்படி நலமா வச்சுக்கணும்னு சிவத்துக்கு தெரியாதா நாம நம்மை பற்றி நினைச்சு என்ன செய்ய போறோம் நாம சிவத்தையே நினைப்போம் என்று அந்த ஞானியானவன் தன்னையும் மறந்து சிவத்தையே நினைக்க வேண்டும் அதுதான் தான் கெடுதல் என்பது தன்னை பற்றி அறிவதை உணர்த்தல் அதான் அகப்பற்றை நீக்குதல் ஆன்ம சுத்தி என்பார்கள் தன்னை பற்றி நினைப்பதையே கொடுத்தல் அதான் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி வெள்ளையினம் கொட்டாமோ நான் கெட்டவா பாடி வெள்ளையினம் கொட்டாமோ என்றெல்லாம் திருவாசகத்தில் அற்புதமா சொல்லியிருக்கு அதுக்கெல்லாம் இப்படி உயர்ந்த பொருள் இருக்குது அப்ப செருப்பினுடைய வகைகள் பாருங்க உடலிய நிலை கடை நிலை என்ன மாதிரி ஆட அறிய முடியாது செய்ய முடியாதுன்றதான் நமக்கு செருக்கு நம்ம நினைக்கிறோம் ஆனா இந்த சிவநெறிக்கு வந்துட்டோம்னா நானே அறிகின்றேன் நானே செய்கின்றேன் நினைத்தாலே தவறு அதுவே செருக்கு பெருமான் செய்வித்து தான் செய்கின்றோம் அவன் அறிவித்து தான் அறிகின்றோம் ஞான நிலையில நம்மை பற்றிய எண்ணத்தை முழுமையாக விட்டுவிட்டார் விட்டுவிட வேண்டும் ஏன்னா பெருமானே நமக்கு முழு துணையாக அவரே நமக்கு தோன்றி விட்டார் இதுவரை துரோதானமா மறைஞ்சிருந்தார் அவரே வெளிப்பட்டு தரிசனம் கொடுத்து விட்டார் இதனிடையில அவர் உலக பொருளை பார்க்கிற மாதிரி காண்பவன் காணப்படும் பொருள் அப்படின்னு பகுத்தாமல் அந்த சிவத்தோடு ஒன்றி விட வேண்டும் அப்படி ஒன்றை செய்வதற்காக பெருமான் நிகழ்த்துகின்ற நடனம் தான் அந்த ஆனந்த நடனம் ஒன்றை செய்து அந்த பேரானந்தத்தை கொடுக்கின்றார் துரியாதீன நிலை என்ற பெருநிலையில் அங்கே வைக்கின்றார் அந்த நிலையைத்தான் திருப்பரந்துறையிலே மணிவாசகர் அடைந்தார்னு நம்ம விஞ்ஞான சுவாமிகள் எவ்வளவு நம்ம முயன்று படிக்கின்ற இந்த தத்துவ செய்தியை எவ்வளவு எளிதா அந்த வச்சு வச்சுட்டு போயிருக்காரு ஆதீன நூல்கள்லாம் தொட்ட இடமெல்லாம் இப்படி அதிக ஞான செய்திகள் தொடங்கக்கூடியது மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தமான இடத்தை தங்கிவிடும் ஆனந்தம் ஒன்று அரசி நின்று ஆடல் காணும் அருள்மூர்த்தியா கொண்டது அம்பலத்தான் அந்த கண்களால அந்த திருநடனத்தின் ஆனந்தத்தை அள்ளி அள்ளி பருகுகின்றார் காட்சி புலனாகும்படி நின்று ஆடுகின்றார் தன் திருவருளையே வடிவாக கொண்டு ஆடுகின்றார் இதுதான் நடராஜ பெருமான் இயற்றும் ஆனந்த கூட்டு என்று சொல்லி இந்த ஊன நடனம் ஞான நடனம் ஆனந்த நடனம் என்ற இவற்றை பார்த்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வருகின்ற பாடல்களை நாளை ஒருவரை பார்க்கின்றனர் நம பார்வதி வதையே எல்லாருடைய சிவனையை போற்றி உலக தனியம் இது தேடிய இடைவெளி அனைவரும் சென்று தேடி அழிந்து விட்டு அறிந்துவிட்டு பத்து நிமிடத்திற்குள்ளாக அரங்கத்திற்குள் வந்து அமருமாறு போடு வேண்டிக் கொள்கிறோம் É a Vinícius.